यस्यावद्भक्तजनाप्रियन्तु भूतिर्कौण्येषु स्तम्भेवतारस्वामङ्गभ्यं लक्ष्मीदुगमं शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहस्य प्राजेशदादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् यो नित्यमच्युतपदाम्बुजैकरुक्मव्यामोहतस्थैतराणि नायमेने अस्मद्गुरोर्भगवतोस्तदैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्यके सति वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रपद्ये प्रपद्यानां श्रद्धां प्रसम्पत् शरणं भवगीतानां शरवोमुनीश्वरं श्रीमद्रङ्गशठादिसंविवरावृद्धागम् श्रीमद्वीररघुद्भगादजरचित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशिके कारुण्यपीक्षास्पदं गम्भीरेण साधनवशं नारायण वेदान्तदेशिकतीन्द्रकटाक्षवद्त्रय्यन्तसारमहवद्युं नारायणाद्वे दुर्यगवाकिक्तं श्रीरङ्गनाथे नमः श्रीमते श्रीलक्ष्मीर्धमदिव्यपादुका सेवके श्रीवंशगोप श्रीमते श्रीवंशगोप नमः पूजन्तं राम रामेति मधुरम् आरुह्य विदाशाखां वन्दे वाल्मीकोकिलं वाल्मीके मुनिसिंहस्य कवितागुणचारिणः शृण्वन् रामकथानाथं कोनयादिपराङ्गति यत्पेदं सततं रामचरितामृतसागरं मधुत्वस्तं मुनिं वन्दे प्राजेशवल्मिषं गोष्पदीकृतवाराशिं अजदीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपिसूक्ष्मतारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं தாத்மயம் வானரூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரதாரமாமி உல்லங்கிய சிந்தோ செல்லம் சலீலம் யசோகவன்யம் ஜனகம் ஆதாய தேனைவ ததாகலங்காம் நமாமிதம் பிராஞ்சலிர் ஆஞ்சநேயம் ஆஞ்சநேயமதிபாடலாரணம் காஞ்சனாத்ரிகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவியாய் பவமானந்தனம் யத்திர யத்திர ரகுநாதகி பிரதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணரோஜனம் மாறுதென்னமுத ராட்சசம் वेदवेद्ये परे पुंसिजाते दशरथात्मजे वेदः प्राचेदादासि साक्षात् रामायणात्मना तदुपदसमासन्ति योगं समुद्रोपनदार्थवाक्यबुद्धं तदुपरजितं मुनिपुनीतं दशरशवदं निजामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रत्नदीपम् आजानुभावमरविन्दलायदाक्षं रामं विनाश सहितं हेमन्तमदले इमे महामण्डपे मध्ये पुष्पकवासने मन्मये वीरासने सुष्ठितम् द्वे वाजीति प्रपञ्चनसुते दत्तं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः विनुगं राम भजे श्यामलं சீதாலக்ஷ்மண ஹனுமத் ஸ்ரீ ராமச்சந்திரபரபிரம்மனே நம பெருமாள் ஆரண்யத்துக்குள்ளே புகுந்தார் இதில் கிருஷ்ணந்தா காண்டத்தில் சாது பரித்திரானம் துஷ்கத் விநாசனத்தை முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த ஆரண்ய காண்டம் இதில் அவர் பெருமாள் வந்த உடனே தண்டகாவனம்னு பேர் இக்ஷுவாக வம்சத்தை சேர்ந்தவன் தான் பெருமாள் வம்சத்தை சேர்ந்தவன் தான் அந்த தண்டகன்றவன் தண்டியன் அவன் பேரில் வந்தது அவன் தண்டிக்கத்தக்கவன் அவன் பேரே மறந்து கொடுத்து அவன் ஒரிஜினல் பேரே போகக்கூடிய அளவுக்கு அவன் துஷ்டனாக இருந்தான் அகஸ்தியருடைய ஆசிரமத்தில் இருந்த ஒரு பெண்ணை பலாத்காரமாக அவன் கற்பழிக்கிறான் அரஜன்ற அந்த பெண்ணுக்கு பேர் அதனால் அவர் அகஸ்தியர் வந்து ஏழு நாள் மண்மழை பெய்ய வேண்டியதுன்னு அந்த இடத்துல ஏழு நாள் மண்மழை பெய்யுறது அப்போது மூடி மூடப்படுறது அந்த தேசம் ஏன்னா அவனை மாதிரியே மொத்த பேரும் அப்படி தான் இருந்தான் அந்த தேசத்தில் ரொம்ப சாத்துக்கி ஆளுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தா அதனால் அவர் என்ன பண்ண மண்மழை பெஞ்சு தேசம் அழிய வேண்டியது அப்படின்னார் மண்மழை பெஞ்சுது அந்த ராட்சசாலெல்லாம் அழிஞ்சா அதுக்கப்புறம் மறுபடியும் அதுலேருந்து மரங்கள் எல்லாம் வளர்ந்து ஜனங்களாகி நகரமாகி மறுபடியும் ஆச்சு இப்போ மறுபடியும் அது அப்படியே தான் இருக்குது மறுபடியும் இருக்குன்னா இப்போ இருக்குன்னு சொல்லலை இப்பயும் ஏற்கனவே அப்படி தான் இருக்குது அப்பப்போ அது அப்படி தான் இருக்கும் <laughs> அப்படின்னு சொல்கிற மாதிரி ராமன் காலத்துலேயும் அது மறுபடியும் அந்த நிலைக்கு வந்திருக்கு ராமனுக்கு முன்னாடியே ஒரு தடவை இப்படி ஆகிருக்கு அதுக்கப்புறம் ராமன் காலத்தில் ஒரு தடவை ஆகிருக்கு இப்பயும் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது விடிவெள்ளி தான் பிறக்கணும் அதுக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு வர அந்த இடத்துல சித்திரக்கூடத்தில் ஏன் தங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம் இருக்கிற இடம் வாழ்க்கை எப்படியும் தெரிஞ்சிருத்து எப்படி இருந்தாலும் வர ஆரம்பிப்பா ஏதாவது ஒரு ஸ்நேகம் வந்துடும் அந்த இடத்துல இருந்தால் அயோத்தியிலேருந்து இப்போ ராமன் சித்திரக்கூடத்திலே தங்க போகிறான் அந்த இடத்துலையே அப்படின்னு சொன்னால் யாராவது வரப்போக்க ஆரம்பிச்சிடுவா அதனால் ஒரு சில பாதகம் இருக்குதுன்னு நினச்சிட்டு பெருமாள் என்ன பண்ணார் தண்டகாவனத்துக்குள்ளே வந்துட்டார் அங்கே அவ வந்தா பார்த்தால் ரூபசம்ஹனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதாம் ததுசுகு விஸ்மித விஸ்மிதாக்காராக ராமஸ்ய வனவாசினா இந்த மர உரி உடுத்தின்றதுக்கே அவள் விஸ்மிதம்னா ஒன்று பீதாம்பரம் உடுத்திட்டு கிரீடமாக வச்சுட்டு இருந்தான் இந்த மர உரியோட பெருமாளை சேவிச்சதுக்கே அவள் விஸ்மயமாயிட்டா அவனை பார்த்து அவ சொன்னால் இந்த இடத்துல நிறைய ராட்சசால் இருக்கா தேவயம் பவதா ரக்ஷியாக பவத் விஷய வாசினா அயோத்தியை சேர்ந்தது தான் இந்த தேசம் தண்டகாவனமும் அயோத்தியை சேர்ந்தது தான் நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரா இன்னொன்று நாங்கள் எங்கள் தபஸையும் அவள் ஏகி பஸ்ட சரீராணின்னு காட்டுறா கையிலெல்லாம் கடிச்சிருக்கா அவள் அந்த அளவுக்கு அதே நாங்கள் பொறுத்துன்னு இருக்கோம் எங்கள் தபஸை நாங்கள் செலவு பண்ணுறதுக்கும் இஷ்டம் இல்லை அப்பா சொல்லுவேன் நம்ம பக்கம் எப்படியோ தப்பிச்சுட்டு ஸ்ரீரங்கம் நான் ஒரு தடவை அப்பாவை கேட்டேன் அது ஏன் காஞ்சிபுரம் பக்கத்தில் பண்டிதால் அதிகம் இருக்கா சிஷ்டால் அதிகம் இருக்கா சோழ தேசத்தில் பாண்டிய தேசத்தில் ஏன் குறவாக இருக்கான்னு கேட்டேன் அது உனக்கு தெரியாது இவா நடுவில் பண்ண காரியத்தில் நம்ம பக்கம் அவ்வளோவா அந்த எதிர்ப்பு அதிகம் இல்லை அதால் நாம் தப்பிச்சுட்டோம் எனக்கு தெரிஞ்சு முப்பது பேர் திருக்குழந்தையில் காலசேபம் சொல்லியிருக்கா என் அப்பா சொல்கிற என் சின்ன வயசில் முப்பது பேர் கா இன்றைக்கி பாரத தேசம் பூர்த்தியாக முப்பது பேர் சொல்லுவாங்களான்னு தெரியாது திருக்குழந்தையில் மட்டும் முப்பது பேர் காலசேவம் சொல்லியிருந்தா பாட்டராச்சார் வம்சம்லாம் பெரிய பெரிய வம்சம் அங்கே அவள் பயந்து போய் பயந்து போய் சூறாவளிக்கு வாழை மரம் பயப்படுற மாதிரி பயந்து பயந்து குழந்தைகளை இத்தனை மூட்டை குடுமியை பூனை கோணியில் கட்டி அனுப்பணும் இத்தனை மூட்டை பூனல் கட்டி அனுப்பணும் அது பாருங்க இது அவள் கடிச்சதே பரவாயில்லங்கிறேன் நான் கையை கடிச்சது காலை கடிச்சதே பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அங்கே சாயங்காலமான ட்ரெயினில் ஏற்றி அனுப்புவா பூனல் அறத்த பூனலை அறத்த குடுமியை அப்படி அது மாதிரி இருந்தது அப்போ ஒரு வருஷம் அப்பா திருச்சி நேஷனல் காலேஜில் ஹிந்தி பண்டிட்டா ஹிந்தி பண்டி ட்ரைனிங்க்கு போயிருந்தேன் எனக்கு பரவாயில்ல பெருமாளே டைஃபாய்டு அடிச்சு ஏற்கனவே உச்சி குடிமை வச்சுட்டான் பதினெட்டு வயசுலேயே அதால் என் தலையிலேருந்து கட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் போச்சு அதுவே எங்கள் பாட்டி பழவேர்லேருந்து அங்கெல்லாம் இப்படி கஷ்டப்படுத்தலாமடா வானா படிப்பு வானா ஒன்று வானா வந்துடுறான்னு எழுதினா இதுக்கு திருச்சிக்கு கடிதாசி எழுதினா பாட்டி அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி இருந்தது அதால் தான் அவள் மாதிரிட்டா ஏன்னா சின்ன வயசில் என் தமையெல்லாம் அங்கே தலையை பண்ணிருந்துருக்கான் எப்பேற்பட்ட மகான்கள்லாம் இருந்திருக்கா ஆச்சாரம் குறைஞ்சதுக்கும் அந்த பக்கம் காரணம் பயந்து பயந்து தான் வேற வழி இல்லை தன இவளை திருப்பி அடிக்கிறதுக்கும் சக்தி கிடையாது அரசாங்கத்துலேருந்து சப்போர்ட் இல்லை அதால் தான் அவள் மாறினா அவன் ரயில்வேல உத்தியோகம் போனான் இந்த காஞ்சிபுரம் பக்கம்லாம் பார்த்தா இப்போ என் ஜென்ரேஷன் தான் உத்தியோகம் போனதே அப்பாலாம் அப்பாவெல்லாம் கூட போவானான்னு நினச்சிட்டு ஏதோ ரேராக வந்துவா அவெல்லாம் ஏற்கனவே நூறு வருஷம் முன்னாடியே உத்தியோகம் போயிருப்பாங்க போனான் வேறு வழி இல்லை அந்த ஊரை விட்டுட்டு வந்துடலாம் நிலத்தை அபகரிச்சு விட்டுட்டான் என்ன பழைப்பாவா என்ன பண்ணுவா அது மாதிரி குறவா இடப்படாத அந்த தேசத்தை இப்பேற்பட்ட மகான்கள் புத்தங்கோட்டம் சுவாமி இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட மகான்கள் இருந்த தேசம் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் அது மாதிரியாக அவள் ஏகி பசு சரீரானின்னு உடம்பெல்லாம் காட்டுறா அவள் இடத்துல அப்போ பெருமாள் சொல்கிற அதை மாதிரி இது எங்களோட தோஷம் இது சத்திரனுடைய தோஷம் இது நாங்கள் ஆக்சுவலாக வந்து இதை பார்த்துக்கணும் ஒற்றர்கள் க்ஷத்ரியனுக்கு கண் இந்த கண் இல்லை ஒற்றர்கள்னு சொல்கிற வழக்கம் அதனால் நாங்கள் நாங்களே ஒற்றர்களை வச்சு எங்கே யார அபல பலம் இல்லாதவால் எங்கே பலமாக இருக்கிறவன் பலி நலிகிறான்றதை நாங்கள் பார்த்து அவளை காப்பாற்றிக்க வேண்டியது எங்களுடைய கடமை உங்களை கடிக்க விட்ட அளவுக்கு விட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறோங்கோ இதுவும் அயோத்தியை சேர்ந்ததுன்னு சொல்கிறோங்கோ உங்களை கடிக்க விட்ருக்கோம் அப்புறம் எனக்கு என்னத்துக்கு ஆக்சுவலாக பெருமாள் குறுகி போகிற அந்த இடத்துல ஹீஹி ஏஷாஹி மமாதுலா உபஸ்தேயி உபஸ்திதா அது மாதிரி உபஸ்தேயி உபஸ்திதா நாங்கள் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்து நீங்கள் எங்கே நடந்து வந்து இங்கே பேசுகிற நிலையிலேயே நாங்கள் வச்சிருக்கப்படாது அந்த அளவுக்கு பண்ணிட்டோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு பெருமாள் ரொம்ப கஷ்டப்பட்டுண்ட அப்போ அவள் வந்த காரியம் மறந்தா சாப்பிட நினச்சவா வாயை மறந்தா மாதிரி மறந்துவிட்டான்னா அப்படின்னு சொன்னான் இவா கிட்ட இவாலாம் கஷ்டப்படுத்துறான்னு சொல்ல வந்தவா சாப்பிட்ற நாயில் வாயை மறந்தா மாதிரி மறந்துவிட்டா பெருமாளுடைய திருமேனியை பார்த்து அப்போ அவள் சொல்கிறா அந்த இடத்துல விரா அப்போது அவகிட்ட பெருமாள் ஒத்துண்ட நான் உங்களுக்கு காரியத்தை பண்ணித்தரேன் வனவாசோ மகோதயா வனவாசம் மகோதயமாச்சு நல்ல காரியத்துக்கு ஆச்சு அப்படின்னு சொல்கிறார் அங்கேருந்து உள்ளே நுழையணும் தண்டகாரணத்துக்கு உள்ளே போகணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து முதல்ல போய் சரபங்கர் ஆசிரமத்துக்கு போகலாம் அங்கே இருக்கேன்னு சொல்கிறதுக்காக அங்கே போனால் வழியில் விராதன் வந்தான் விராதனுடைய வதம் நடந்தது அப்புறம் சரபங்கர் ஆசிரமத்துக்கு போகிறேன் அங்கே சரபங்கர் பெருமாள் ஏழில் போகிறேன்னு இருக்கார் அவர் உயிரை விடுறதுக்காக காத்துட்டுருக்கார் பெருமாள் விட்டு பெருமாளை சேவிச்சுட்டு பண்ணோம்னு அங்கே சரவங்கர் மட்டும்தான் பெருமாளை சேவிச்சுட்டு சரவங்கர் ஆசிரமத்துக்கு பெருமாள் ஏழ்ற கொஞ்சம் தூரத்துலேயே இல்லை இல்லை எவனோ த இந்திரன் வந்திருக்கான்னு தெரியுது ஆகினால நீங்கள் இங்கேயே இருங்கோ நாம் போக வேண்டாம் அப்படின்னு பெ பெருமாள் சொல்கிறேன் லக்ஷ்மண் சீத்தையும் இங்கேயே இருங்கோ நான் மட்டும் ஆனால் முதல்ல போகிறேன் அப்படிங்கிற போனா விட்டும் பார்த்தா இந்திரன் வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அதனால் ஆசிரமத்துக்குள்ள பெருமாள் போகல இந்திரன் கிளம்பி போனா விட்டு தான் பெருமாள் அப்புறம் வாங்கோன்னு சொல்லி கூப்பிட்டு அங்கே உள்ளே போகிற அப்போ அவன் வந்து மேல் லோகத்துக்கு வர சொன்னான் நான் வந்து ராமன் வரப்போகிறேன் பெருமாளை சேவிச்சுட்டு வரேன்னு சொன்னேன் அப்படிங்கிற பெருமாளுக்கு அதி சத்காரம்லாம் பண்ணிவிட்டு உன்னை சேவிக்கிறதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் நான் கிளம்புறேன்னு சொல்லி அந்த அக்னியில் அப்படியே நுழைஞ்சுட்டேன் அங்கே அக்னி மட்டும்தான் இருந்தார்னு சொல்கிறது இவர் மட்டும்தான் வால்மீகி ராமாயணத்தில் இவர் மட்டும்தான் அக்னியில் பிரவேசிச்சேர்னு இருக்கு கம்பன் அவர் ஆம்பியாலும் பிரவேசிச்சேர்னு எழுதியிருக்கான் ஏன்னா ஆம்பியால் இல்லாதவாளுக்கு அக்னிகாரியம் கிடையாது அவன் எவ்வளோ யோசனை பண்ணி எழுதுறான் அப்படின்னா அவன் எழுதினானா மாற்றி எழுதினானா ராமாயணத்தில் அதுக்கு ஏதாவது ஒன்று காரணம் இருக்கும் அவர் அக்னி பரிச்சரியை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னா விட்டு தினப்படி அக்னி பரிச்சரியை பண்ணிட்டு தினம் ஓம்பின அக்னியில் அவர் உள்ளே நுழைஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் அக்னி பரிசீலனை பண்ணிட்டு இருந்திருக்காரு அன்னைக்கு வரையினா ஆம்பியா இருந்திருக்கான்னு அர்த்தம் அப்புறம் அந்த ஆசிரமத்தில் யாரும் இல்லைன்னு கதை வர்றதுனால ஆம்பியாலும் சேர்ந்து அக்னியில் பிரவேசிச்சா ரெண்டு பேரும் மேல் லோகத்துக்கு போனான் அப்படின்னு எந்தெந்த இடத்துலலாம் அங்கே சொல்லாத இருக்கோ அது மொத்தத்தையும் அவன் எழுதியிருக்கான் அவன் ஆக்சுவலாக பார்த்தா சதுர்த்த வர்ணத்தவர் எந்த அளவுக்கு சாஸ்திர ஜானம் அவளுக்கு இருந்திருக்கு அவன் பெருமாள் அனுகிரகம் பெற்றவன் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இருந்தாலும் அவனுக்கு எந்த அளவுக்கு சாஸ்திர ஜானம் அதை ஊ நமக்கு இருந்தால் அவர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டு போடுவான் அவன் ஆம்பியாலும் சேர்த்து எழுதியிருக்கான்னு சொன்னால் அந்த சாஸ்திரம் எவ்வளோ சாஸ்திரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா இங்கேருந்து சுதீக்ஷ்ணர் இருக்கார் பெருமாள் சேவிச்சுட்டு நான் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ரா அவெல்லாம் வேறு பிரார்த்திச்சிருக்கா அப்படின்னு நீ சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு வழியெல்லாம் சொல்கிற இப்படி போ அப்படி போ அப்படின்னு அங்கே ரெண்டு பேருக்கு பாக்கியம் பீஷ்மருக்கு கிடைச்ச பாக்கியம் இவருக்கு கிடைச்சிது ராமாயணத்தில் அங்கே பெருமாளை சேவிச்சுட்டே பீஷ்மர் பரம வச்சு இங்கே சுதீக்ஷண பெருமாளை சேவிச்சுட்டு அக்னியில் இறங்கினார் இவா ரெண்டு பேருக்கும் எம் யோகினா பிராணவியோக காலே எத்னேன சித்தே விநிவேசயந்தி கஷ்டப்பட்டு யோகிகள் பெருமாள் ரூபத்தை மனசில் கொண்டு வரா இவருக்கும் சுதீக்ஷணருக்கும் அந்த இவருக்கும் சரபங்கருக்கும் அந்த சமம் இல்லை பீஷ்மருக்கும் அந்த சமம் இல்லை ராமனை பார்த்துட்டே இவர் பரம வச்சார் கிருஷ்ணனை பார்த்துட்டே அவர் பரம வச்சார் அந்தளவு பாக்கியசாலி நான் எனக்கு சபலமாச்சு தன்யமாச்சு நீ ஆசிரமத்துக்கு இங்கேருந்து போவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அங்கேருந்து ஆசிரமத்துக்கு போகிறார் அங்கே சுதீக்ஷணர் ஐதி சத்காரம் பண்ணார் அங்கே பல ரிஷிகள் சேர்ந்துருந்தால் அங்கே தான் பிரார்த்திக்கிறாவாலாம் மொத்த பேர் வந்து இங்கெங்கே இவாவா இருக்கா ஜனஸ்தானம்னு இங்கே இருக்குது இங்கெல்லாம் இவ்வளோ பேர் இருக்கா அவள் தான் ரொம்ப கொடுமைப்படுத்தின்னு இருக்கா அப்படின்னு சுதீக்ஷன் ஆக்சுவலாக சுதீக்ஷண ஆசிரமத்தில் தான் அவள் பிரார்த்திக்கிறாள் அங்கே பிரார்த்திக்கும் போது உடனே பெருமாள் என்ன பண்ணிட்டு அவகிட்ட பிரதானம் பண்ணிவிட்டார் நான் அவளை கொலை பண்ணுறேன் அப்படின்னு பிரதானம் பண்ணிவிட்டார் பண்ணா விட்டு தான் சீத்தை கேட்குறா அவரிடத்துல மூணு காரியம் வந்து பொதுவாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு பொய் பேசுறது பிறன் மன விளையிறது அது மாதிரியாக வைரம் இல்லாத ஒருத்தர் இடத்துல அவளை கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுன்றது மூணு கூடாது இது அப்படின்னு சொல்கிறா பரதாராவி மருசனம் அனிருத்த வஜனம் அது மாதிரியாக நமக்கு யாரும் ஒருத்தர் தப்பு பண்ணாத போது அவள் எவ்வளோ துஷ்டாலாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பண்ணல அப்படின்னா அவள் விஷயத்தில் நாம் விரோதம் பாராட்டப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி இருந்துச்சே நான் உம்மை சிக்ஷிக்கலை ஸ்மாரையே நத்து சிக்ஷையே இருந்தாலும் நீ வந்து க்ஷத்திரியராகவும் இருக்க கையிலையும் அம் வில் இருக்கு அதனால் நீரும் அப்படி சத்தியம் பண்ணிட்டாரு என்னான்னு கேட்டால் அதுக்கு அவர் சொல்கிற க்ஷத்திரியனோட கடமை இது க்ஷத்ரியகி தாரியதே சாபகா ஆர்த்த சப்தோ தி லோ அவனுடைய நான் வழி சரியாக இருந்தால் லோகத்தில் கூக்குரல் இருக்காது லோகத்தில் கூக்குரல் இருக்குன்னா அவன் நான் வழி சரியில்லைன்னு அர்த்தம் இது ரெண்டுத்தில் ஒரு சப்தம் தான் ஏதோ ஒரு சப்தம் இருந்தால் இன்னொரு சப்தம் ஒரு சப்தம் சரியில்லாட்டா இன்னொரு சப்தம் சரியில்லைன்னு அர்த்தம் நான் வழி சரியாக இருந்தால் கூக்குரல் இருக்காது கூக்குரல் இருக்குன்னா அங்கே நான் வழி இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த ரெண்டு சப்தமும் ஒரு தேசத்தில் இருக்க முடியாது என்னால் இவ்வாறு விட முடியாது இவ்வாறு காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை அதனாலே அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வாசித்தே சலக்ஷ்மணாம் நகி பிரதிஜாம் சம்சுத்திய யாராக இருந்தாலும் அவளிடத்துல இது மாதிரி நலிகிறான் அப்படின்னு சொன்னால் க்ஷத்திரியனுக்கு காப்பாற்ற வேண்டியது கடமை இருக்குது அதுவும் மற்றவா என்ன பண்ணுவா அவளுக்கு அவாலே பதில் கொடுத்துப்பா பதில் கொடுக்க முடியாத இருக்கான் பிராமண எப்பயோ விஷேடதான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா இவன் அடி வாங்கிப்பானதோ திருப்பி கொடுக்கவே முடியாது இவனால அப்படி இருக்கிறதுனால இவா விஷயத்தில் நாம் அவசியம் பிராமண எப்பயோ விஷேடதான்னு சொன்னதுக்கு காரணம் அது ஏறக்குறைய மத்தவா விடுதலை நாம தான் இன்னொருத்தரை அணுகி ஏதாவது பார்க்கணும் பார்த்தா பிராமண வழக்கு இருத்தல் இருக்கிறதுன்னு சொன்னதுக்கு காரணம் ஏன்னா இவனால் இவனுக்கு இவனும் திருப்பி அடிக்க மாட்டான் இவனுக்கு சப்போர்ட்டாகவும் யாரும் வரவும் மாட்டான் ஆகினால இவனை காப்பாற்ற வேண்டியது நமக்கு ரொம்ப கடமை இருக்குது அதனால உன்னை விட்டாலும் விடுவேன் லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன் என் உயிரை விட்டாலும் விடுவேன் என் உயிரை விட மேலான உன்னையும் லக்ஷ்மணையும் விட்டாலும் விடுவேன் நகி பிரதிஜாம் சம்சுத்திய இது யார் யாரை போய் பிரதானம் பண்ணாலும் நான் பண்ண வேண்டியது கடமை அவள் ரொம்ப பலம் இல்லாதவாளாக இருக்கிறதுனால அந்த வீக்கர் செக்ஷனுக்கு அவசியம் நான் பண்ணியே ஆனோம் பிராமண எப்பயோ விஷேடதா அப்படின்னு சாச்ச அதுக்கப்புறம் அங்கேருந்து சரி எந்தெந்த இடத்துல இருக்கா அப்போ உள்ளே போகணும் அவள் எந்தெந்த இடத்துல இருக்கா எங்கெங்கே இருந்துட்டு இவாளுக்கு சமம் கொடுக்குறா அப்படின்னு பார்க்கணுன்னு அங்கேருந்து வால்மீகி பகவான் சொல்கிறேன் ஒரு இடத்துல பத்து மாதம் இருந்திருக்கா அது கரெக்டாக இங்கேருந்து எப்படி போனால் அந்த இடத்துல இந்த சுதீக்ஷனர் அவர் சொன்னார் இங்கங்கே போ இந்த இடத்துல தங்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்கார் கரெக்டாக அவர் இங்கேருந்து இப்படி போ கிழக்க போ வடக்கு போ மொத்தம் இருக்குது ராமாயணத்தில் அப்படின்னா இப்படி போய் அந்த இடத்துல போய் தங்கு அங்கே பத்து மாதம் தங்கியிருக்கார் ஒரு இடத்துல ஒரு வருஷம் தங்கியிருக்கார் ஒரு இடத்துல நாலு மாதம் தங்கியிருக்கார் ஒரு இடத்துல எட்டு மாதம் தங்கியிருக்கார் ஒட்டு மொத்தமாக பத்து வருஷம் இப்படி தங்கியிருந்துருக்கார் அங்கே எல்லா இடத்துலையும் பத்து வருஷம் தங்கியிருந்து அங்கே இருக்கவாளுக்கு கஷ்டத்தை அதால் தான் தண்டகா தபோவனை ஜங்கம பாரிஜாதா அப்படின்னு சொன்ன பாரிஜாதா அனிஷ்ட நிவர்த்தியும் இஷ்டப்பிராப்தியும் பண்ணக்கூடியது இது அந்த ஒரே ஸ்தாவரமாக இருக்கக்கூடிய ஜா பாரிஜாதம் இல்லை இது இது ஜங்கம பாரிஜாதம்னு சொன்னேன் அந்த ஜங்கம பாரிஜாதான் சொன்னதுக்கு காரணம் எந்தெந்த இடத்துல எத்தனை மாதம் இருந்திருக்க பெருமாள் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய இப்போ அந்த பதினாலு வருஷத்தில் பத்து வருஷத்துக்கு மேலே இப்படி ஆரம்பம் இருந்த நாள் தவிர பத்து வருஷத்துக்கும் மேலாக அதை மாதிரி இருந்துட்டு மறுபடியும் சுதீக்ஷண ராஷ்டிரத்துக்கே வரார் பெருமாள் சுதீக்ஷண ராஷ்டிரமத்துக்கே வரார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் இங்கேருந்து நாலு யோஜனை இப்போ போயிருக்கிறதுலாம் சின்ன சின்ன மனுஷாக தான் போயிருக்கா ஒரு கும்பல் இருக்குது அது ராவணனோட கும்பல் இங்கேயும் இருக்குது பார்த்தா அவன் லங்கை ஆண்டுருக்கான்னு பேர் ஜனஸ்தானம்ன்ற இடம் இருக்குது இங்கேயும் மனுஷாக இருக்கா அவனுக்கு அகம்பனாதிகள் இருக்கான் அகம்பனன் ராவனுடைய மனுஷன் இங்கே இருக்கான் இங்கேருந்து நாலு யோஜனை போ அங்கே அகஸ்தியர் இருப்பார் அகஸ்தியர் உன்னை ஃபர்தராக கைட் பண்ணுவார் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால் அந்த இடத்துல சுதீக்ஷ்ணர் அங்கேருந்து சுதீக்ஷண ராஷ்டிரமத்துலேருந்து தெற்கே நாலு யோஜனையில் அகஸ்தியர் இருக்க அங்கே பெருமாள் போனார் ஏன்னா அங்கேருந்து விஷ்ணு தரிசனம் வாங்கிக்கணும் இப்போது அவ ஜனஸ்தானத்தில் வதம் பண்ணுறதுக்காக அங்கே பரசுராமர் இடத்துலேருந்து யுத்தம் நடந்தா விட்டு வந்த தனுஷை வருணன் இடத்துல கொடுத்துருந்த பெருமாள் அங்கே அவன் வருணன் வந்து அதை கொண்டு வந்து இப்போ இவர் இடத்துல கொடுத்துருக்கான் அகஸ்தியர் இடத்துல கொடுத்துருக்கான் அந்த அகஸ்தியர் இடத்துலேருந்து வந்து வந்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கின்னு பெருமாள் திருமொழியில் சாய்க்கிறார் அது கூட அந்த ஆயுதத்தெல்லாம் அது இடத்துலேருந்து பெற்றிருந்தார் வன் தமிழ் மாமணி கொடுத்த வரிவில் வாங்கி அங்கேருந்து அதை எடுத்துட்டு அவர் என்ன சொன்னார் நீ இப்போ பஞ்சவடிக்கு போ அப்படின்னு சொன்னார் அங்கேருந்து கிளம்பி பஞ்சவடியில் வந்து அவா தங்கியிருக்கா பஞ்சவடிக்கு போகிற வழியிலே ஜடாயுவையும் பார்த்தால் அவர் தன்னுடைய எப் எப்படி தான் தசரதனோட தொடர்பு பட்டவன் என்றதெல்லாம் ஜடாயு சொன்னார் இவன் அந்த இடத்துல போய் பஞ்சவடியில் தங்கியிருந்தா பஞ்சவடியில் ரொம்ப அழகான இடமாக இருந்தது அந்த இடத்துல ஹேமந்த் ருத்து வந்தது அவள் தங்கியிருந்த போது ஒவ்வொரு இடத்துலையும் இப்போது அந்த நாலு மாதம் தங்கின போது என்ன ருத்து இருந்தது அங்கே ஒரு வருஷம் தங்கின போது என்ன எவ்வளோ நாள் இருந்தால் எத்தனை ருத்துக்கள் இருந்தால் அந்த காலம் மொத்தத்தையும் வருவேன் பஞ்சவடிக்கு வா உடனே ஹேமந்த் ருத்து இருந்ததுன்னு சொல்கிறார் அந்த இடத்துல வாழ்வி ஒரு இடத்துலையும் இந்த டிஸ்டன்ஸ் அவர் விட்டது கிடையாது அவள் தங்கின போது அங்கே இருந்த ரித்துவை விட்டது கிடையாது அப்போ அங்கே பூக்கிற புஷ்பங்கள் மரங்கள் எதையுமே அந்த இடத்த பற்றி அவர் விட்டதே கிடையாது அதனால் அங்கே பஞ்சவட்டி கோதாவரி கரையில் தங்கியிருக்கா பர்ணசாலை அப்படின்னா அவன் எத்தனை இடத்துல பர்ணசாலை கட்டியிருக்கான் பாருங்க நாம நினச்சா ஏதோ ஒரே சித்திரக்கூடத்தில் கட்டினா அப்புறம் பஞ்சவட்டியில் கட்டினான்னு நினச்சிட்டு இருக்கோம் அவன் அம் அங்கங்கே பர்சனா பர்ணசாலை கட்டியிருக்கான் அவன் அதனால அந்த இடத்துல பர்ணசாலை ரொம்ப அழகான பர்ணசாலை இருந்தது இப்போ கூட அந்த கோவிலுக்கு போயிருந்தேன் அவள் பர்ணசாலை போயிருந்தேன் கா காலாராம் மந்திர் அப்படின்னு போட்டிருக்கா இடத்துல நாங்கள் ஓசார்னு ஒரு இடம் அங்கே ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அதுக்கு நான் போனால் அங்கே தங்க மாட்டேன் பெருமாள் தங்கின இடம் அப்படின்றதுக்காக அங்கேன்னு ஆனால் என்ன ஒன்றுன்னா அது தேர்தா மாற அவ சீதே பெருமாள்லாம் தேர்தா மாறின இடம் அந்த இடத்துல இருக்குது அங்கே போனால் கோதாவரி கிளம்பியே முப்பது கிலோமீட்டர் தான் ஆறுது அந்த இடத்துல அதை கண்ணால் கூட பார்க்க முடியல அந்த நிலம் இருக்குது அங்கே அங்கே ஒரு நல்லது பண்ணால் மாதிரி அங்கே நடந்தால் மாதிரி இங்கே ஏதாவது நடக்கணும் இந்த நதிக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் நான் வேறு இன்னொரு தடவை தீர்த்தாம ஆடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வேறு அங்கேயே சந்தியாகம் பண்ணலாம் அப்படின்னு சொம்பெல்லாம் எடுத்துகிட்டு போனால் புரோக்ஷிச்சிக்க முடியாத நிலையில் இருக்குது அந்த இடத்துல ஆனால் அங்கேயும் நம்ம விட பக்தி அப்புறம் பார்த்து இந்த கை மொத்தம் தொட்டு புரோக்ஷிச்சு கூட இஷ்டம் வராத இப்படி தொட்டு தலையில் வச்சுட்டு அந்த ஓரம் ஏன் நமக்கு பெருமாள் அங்கே திருசாமார் இருக்க தாயார் சீர்தாமா இருக்கான்னு அங்கே நம்மளால் இது பண்ணிக்காம முடியல அப்புறம் அந்த ஓரத்தில் இந்த மண்ணை கொஞ்சம் தலையில் தீர்த்துட்டு வர வேண்டியதாக வருது நமக்கு இதில் ஆனால் பாவம் சொல்லக்கூடாது அந்த தேசத்துலேருந்து வடக்கு தேசம் பசங்க தீர்த்தா மாறுறா அவளுக்கு அந்த ராம் ராம்னு அவளுக்கு அவளும் தான் இருக்கா நிஜமாக அவளை பார்த்தா நமக்கு நாம் எந்த கதியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லவே முடியல அவள் பண்ணாவிட்டு கூட நமக்கு அந்த புத்தி வரல பாருங்க பெருமாள் இருக்கிறேன்னு பிரபத்தி ஒன்றுல தான் நம்பிக்கை இருக்குது வேற ஒன்றுத்துலையும் இல்லை அப்படின்னு அவள் பாட்டுக்கு தீர்த்தா மாறுறா அவள் ராம் ராம் அப்படின்னு அவள் தீர்த்தா மாட்டிருக்கா நமக்கு அதை பார்த்தா கூட அவா மேலே வேணா ஒரு இது வரதே தவிர மா சந்தோஷம் வருது இப்படி இருக்கா பாத்தியா மனுஷா அப்படின்னு வரதே தவிர அப்போ அந்த மண்ணை தொட்டு தடவிக்கணும்னு தோன்றது தவிர இல்லை ஆனால் வழியெல்லாம் இன்னும் இப்படி தான் அந்த இடத்துலேருந்து வந்திருப்பா அப்படின்னு தோன்றது சரிதான்ட்டு அங்கே போய் நம்மால் தான் சந்தியானம் பண்ண முடியல இந்த நதியில் அந்த பெருமாள் ஏழு இந்த இடத்துலையாவது உட்காரலன்னா அங்கே போனால் ஒரு இது ஒரு கன்னியா பொண்ணு அவள் கல்யாணம் ஆகலை போல இருக்கா இவ்வளோ உயரம்தான் இருக்காவோ அவள் நிந்துட்டு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா இந்த ஹார்மோனியம் அதான் அவளுக்கு சரீரத்தை வேணா பெருமாள் குள்ளமாக கொடுத்த தவிர சாரீரத்தை நன்னா கொடுத்துருக்கார் ரொம்ப நன்னா சாரீரம் இருக்கு அவளுக்கு அவள் அந்த பெருமாள் ஏற்றிருக்காரு பிராட்டியோட எதிர நின்றுட்டு அவள் நிந்துட்டு உபன்யாசம் பண்ணிருக்கா உபன்யாசம்னா அரிக்கதை மாதிரி இல்லை ஹரிக்கதைனா ஹரிக்கதை மாதிரி இருக்குது ஏன்னா அவள் எல்லாம் வாத்திய விஷயங்களோட சேர்ந்து பண்ணுறா ஆனால் ஸ்லோகத்தை சொல்கிறா அவளுக்கு இது அவள் எவ்வளோ வையாகரணம் வியாக்கரணம் தெரிஞ்சவளா இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லோ ஒரு இருபது நிமிஷம் நின்று உட்காந்து கேட்டேன் அந்த இடத்துல அது அந்த அங்கே தான் தேர்தாம மாட முடியல அட்லீஸ்ட் இது ஒரு தேர்தா மாறது தான் ஆழ்வா காரணம் நல்ல சாரீரம் அவளுக்கு நன்னா பாடுறா ஸ்லோகத்தெல்லாம் நாம் நம்ம மாதிரி காக்கா கத்துற மாதிரி கத்துல அவள் நன்னாவே பாடுறா சரி அது ஏதோ சங்கீதம் மாதிரி அவள் கத்துருக்கா ப்ராக்டிஸில் சொல்கிறான்னா இல்லவோ அன்மையும் தெரிஞ்சுட்டுருக்கா இந்த பதம் இங்கே அன்வைக்கிறது தெரிஞ்சுட்டுருக்கா அந்த சொல்லோட விற்பத்தி தெரிஞ்சுட்டுருக்கா மராட்டின்னு தான் சொல்லிட்டு இருக்கா அவள் மராட்டியில் சொன்னால் நமக்கு அவள் ஸ்லோகம் சொல்லிட்டு சொல்கிறது புரியுறது மூணு ஸ்லோகத்துக்கு அவ இத்தனைக்கு வர்ணனை இடம் வேதாந்த இடம் கூட இல்லை அங்கே இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் இன்னொன்று நம்ம தேசமாக இருந்தால் அதை யாரும் கண்டுக்கவே மாட்டாள் எல்லாரும் பெருமாள் செய்கிறாளோ இல்லையோ அங்கே சேவிக்கிறா அந்த இடத்த அது ஒரு மனசு திருப்தியாக இருந்தது எதுக்கு சொன்னால் அந்த இடத்துல பிம்மால வேலை அவர் அனுஷ்டானத்தை விட மாட்டார் சுவாமி யார் சந்தியாவத்தை ஓட முடியாது அனுஷ்டானத்தை ஓட முடியாது ராமசுவாமி மாமா அந்த ராமசுவாமி அவ அவ அப்பா அம்மா மேல குறை ராமசுவாமின்னு பேர் வச்சது அது நீங்க இவரை வைக்கப்படாது அவ அப்பா அம்மா வைக்கணும் அப்படின்னு சொன்னா பிம்மால கிளம்பி அவ போறா இன்னும் அந்த வழி அப்படியே தான் இருக்கு இப்படிதான் நடந்திருப்பா ஏன்னா அந்த கோவில்லேருந்து அனாவசியமாக சுத்திட்டு போவா அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் அந்த படித்துறைக்கு வந்திருப்பா இங்கே தான் தேர்த்தாமான்னு சொல்கிறா அவள் அந்த இடத்துல அங்கே அவர் பின் பின்தொடர்ந்து வர ஹேமந்த் ருத்து குளிர் இருக்கு எப் என்ன தான் அப்போது இவர் எதிர தான் பரதனை பார்த்து என்ன சொல்லுங்க நீ திரும்பி போனால் கை கையை வெய்யப்படாது <laughs> அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்க பெருமாள் பாதுகா வாங்கிட்டு கிளம்பும் போது லக்ஷ்மணன் அங்கே தானே இருந்தார் கைகையை வெய்யப்படாதுன்னு சொல்லி தானே அமைச்சேன் இவர் கைகையை வெய்ய ஆரம்பிச்சுட்டார் யார் <laughs> லக்ஷ்மணன் இவருக்கு இவருக்கு எப்பெல்லாம் ராமன் சீதை கஷ்டப்படுறாலோ அப்பெல்லாம் இவருக்கு இவரால் அதை தரிசிக்க முடியாது பக்தியோட அதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது இவளை இந்த கதிக்கு கொண்டு வந்து நிறுத்துட்டாளேன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறேன்னா பரதனை பற்றி பேசிகிட்டே வந்தார் ஆக்சுவலாக ராமாயணத்தில் அந்த சொல்ல போகிறதில்ல அப்படின்னா சொன்னால் இந்த அந்த ஒரு சர்க்கத்தையே சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த ஒரு சர்க்கத்தில் ஆரம்பத்தில் பதினாறு கோன்வஸ்மன் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான்னு சொல்லி பதினாறு குணம் அங்கே கேட்டிருக்கான் ராமனுக்கு ராமோ நாம ஜனேஸ்வதான்னு பதில் சாச்சிருக்கார் நாரதர் பதில் சாச்சிருக்கார் வால்மீகி கேட்குற இப்போ இந்த லோகத்தில் இருக்கவால இந்த பதினாறு குணத்தோட யார் யார் இருக்கான்னு கேள்வி கேட்டிருக்கார் ராமோ நாம ஜனேஸ்வதான்னு நாரத பகவான் பதில் சொல்லிருக்கார் இந்த இடத்துல பரதனை பற்றி அவர் பரதனுக்கு அத்தனை விசேஷனம் போடுறார் எங்கே லக்ஷ்மணன் போடுறார் அது முதல் சர்க்கத்தில் சொன்ன விசேஷங்களோட அதிகமாக இருக்குது ஒரு விசேஷம் அதிகம் ஆனால் ஒரே ஒரு கோர்வையில் இல்லை கோர்வையில் ஒரு பத்து பதினஞ்சு விசேஷம் இருக்குது அதுக்கு முன்னாடி முன்னாடி பின்னாடி இப்படின்னு பார்த்தா அந்த ஒரு சர்க்கத்தில் பார்த்தா அப்போ என்ன ஆகுதுன்னா அவனும் ஒரு இந்த இந்த காவியத்தில் எதுக்கு அதாவது தான் அவன் வந்து ராமனுக்கு சமம் மூணு ராமனுக்கு சமம் ஆயிரம் ராமன் சமம் இல்லை கோட்டி ராமன் சொன்னதுக்கு காரணம் அது வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது அந்த சர்க்கத்தை கம்பன் வாசிட்டான் அங்கங்கே அப்படி கொண்டு போயிருக்கான் அந்த சர்க்கத்தில் பரதனை பற்றி சொல்லிகிட்டே வர்றார் ஆகினால அந்த இடத்துல அஸ்மின் புருஷ வியாகிரகா பரதனை நினச்சிட்டு பரதனுடைய குணானுபவம் பண்ணிட்டு வர சீதையும் பெருமாளும் அதை கேட்டுட்டு வர அப்போ கேட்டுன்னு வரும்போது பரதனுடைய குணத்தெல்லாம் சொல்லிகிட்டே வந்தவர் இப்போ நாம் தீர்த்தாமட போயிட்டு இருக்குமே நமக்கு ஒன்றும் இல்லை காரியம் இல்லை மேலே போய் அனுஷ்டானம் மட்டும் பரணசாலையில் உட்காந்துருக்கு போகிறோம் அவன் பாவம் தேசத்தை ஆளணும் அவன் ஏற்கனவே சரைவுக்கு போயிட்டு திரும்பியிருப்பான்னு அவருக்கு மனசில் எண்ணம் யார் பரதன் இப்போ நாம் போயிருக்கோம் கோதாவரிக்கு தீர்த்தாமட போயிருக்கோம் அவன் ஏற்கனவே சரைவில் தீசாமட்டு திரும்பி வந்துட்டுருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிறேன் நமக்கே இவ்வளோ குளிர்றது இவ்வளோ கஷ்டப்படுறவன் அவன் இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் வந்து எவ்வளோ காரியம் இருக்குது இன்னும் ஒன்று நம்ம நினச்சிட்டு வேற அவன் மனசில் கஷ்டப்பட்டுருப்பான் அதனாலே அஸ்மின் தூ புருஷ வியாக்கிரகா அங்கங்கே சேர்த்துக்கணும் அவன் அப்ஜெக்டிவ் புருஷ வியாக்கிரகா அது மாதிரி முன்னாடி சவுக்குமாரியா நீண்ட கண்ணை உடையவன் அவன் அவனுடைய ஆத்மகுணம் அவனுடைய வீரியம் க்ஷத்ரனுக்கு உண்டான குணம் அவனுடைய திருமேனி இந்த இதெல்லாம் கணக்கு எடுத்தோம்னு சொன்னால் ஒரு பதினேழுக்கு மேலே வருது அந்த ஒரு சர்க்கத்திலே வருது அதனாலே அஸ்மின் புருஷ வியாக்கிரா காலே துக்க சமன்பிதா நாம் என்ன தான் ஆஸ்வாசபத்தி அமைச்சாலும் என்ன சாட்டாலோ எங்கே தங்கிட்டு இருக்காளோன்னு அவன் நினச்சிட்டு இருப்பான் அதனால் துக்கம் அவனுக்கு பரதனுக்கு துக்கம் இல்லாமல் இருக்காது காலே தும் புருஷ வியாக்கிரா துக்க சமன்பிதா தபஸ்சரதி தர்மாத்மா அவன் என்ன சொல்லலாம் தரையில் தான் படுத்துப்பேன்னு சொல்லியிருக்கான் நீ வர வரை பழம் கிழங்கு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அதனால் அப்படிப்பட்டவன் தொத்பக்தியா பரதப்புரே அத்தியந்த சுகசம்வத்தா சுகுமாரா சுகோச்சிதா கதன்னு அபரராத்திரேஷு சரையூம் அவகாகதே எப்படி அவன் சரையூவில் அவகாகனம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்கிறான் தியக்வா ராஜ்யஞ்சமானஞ்சே போகாம்ச விவிதான் பகூன் தபஸ்வி நேதாகாரா சேதே சீதே மகீதலே நானாவது நன்னா பிடிப்போம் தமைய மதினி அவா சௌக்கியம் பண்ணோம் நானாவது நன்னா கீழே இருக்கிற புல்லை போட்டு பண்ணிருக்கேன் நாம இப்போ ஆற்றுல நாலு பேர் இருக்கா குழந்தைகள் இருக்குன்னா தலைக்கு பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும் அவெல்லாம் எங்கேயோ கலைஞர் போட்டானா என்ன பண்ணுவா வேப்பு சாப்பிட்டு வந்து படம் அதை சாப்பிட்டு படுத்துன்றா பாருங்க ஏன்னா இப்போ அவள் தனக்கு சாப்பிட்ணுமே அப்படின்றது கிடையாது பொன்னாடிகளுக்கு உடம்பு கேறதுக்கே காரணம் அது ஏன்னா மற்றவாளுக்கே பண்ணுவா அவள் தனக்கு பண்ணிக்க மாட்டான்னு சொல்லுவேன் ஆற்றுல பல பேர் இருந்தால் அவ்வளோ காரியம் பண்ணுறாள் யாரும் ஆற்றுல கேட்டால் என்ன பண்ணுவா பாருங்க ஒரு தொகையில் வச்சு சாப்பிட்டு படுத்துன்றாளே அது மாதிரி இப்போ நானாவது இவ்வளோ பண்ணுறேன் அவனே இதெல்லாம் பண்ணுவாடா பரதனுக்கு யார் பண்ணுவா அவன் பண்ணுறதுக்கும் ஒத்துக்க மாட்டான் சேத்தே சீத்தே மகித்தலே அவன் சில்லுன்னு இதே குளிர் அங்கேயும் அடிக்க போகிறது வெறும் தரையில் படுத்துட்டு போகிறான் பழத்தை சாப்பிட்டுக்கு போகிறான் அவனுக்கு மேலே மேலே ராஜ்ய பாரம் இருக்குது இவ்வளோ நாளைக்கு குளிச்சுட்டு திருப்பி வந்திருப்பான் அது மாத்த அது அப்படி இருப்பான் நட் ந அதுக்கு மேலே அவனுக்கு சொன்ன உடனே இதை பரதனுடைய குணானுபவம் பண்ணிட்டே வந்தான் பரதன் என்ன கஷ்டப்பட்டுருப்பான்னு சொல்லிட்டே வந்த உடனே கைகை ஞாபகம் வந்துட்டு கைகை ஞாபகம் வந்தவுடனே லோகத்தில் ந பை ந பித்ரம் அனுவர்த்தந்தே மாதிரிகம் திபதா இது திபதா மனுஷியாக ரெண்டு கால் இருக்கவா மனுஷால் இருக்காளே பொதுவாக அப்பாவை கொண்டு வரதில்லை இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணுறா பொதுவாக தாயை போல பிள்ளை நூலை போல செய்யலைன்னு சொல்கிறா அப்பா போல பிள்ளைன்னு சொல்கிறது இல்லை பாருங்க லோகத்தில் சொல்லும்போது கூட தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு தான் சொல்கிறா சீலை சேலை அப்படின்னு சொல்கிறா ஆனால் இவ்வளோ குணம் இருக்க அவ வயிற்றுல எப்படி பிறந்தான் இவன் அப்படின்னு சொன்னான் அப்புறம் அம்மா ஜாடையில் இருக்கிற ஆண் குழந்தைகள் பாக்கியசாலியாக இருப்பா அப்பா ஜாடையில் இருக்கிற பெண் குழந்தைகள் பாக்கியசாலியாக இருப்பா பெரும்பாலும் பெண் குழந்தைகள் அப்பா குணத்தை எடுத்துன்னு வருது பெரும்பாலும் ஆண் குழந்தைகள் அம்மா குணத்தை எடுத்துன்னு வருது இதெல்லாம் பேசிட்டு ஆனால் இந்த லோக இந்த லோகத்தில் சொல்லிட்டு இருக்காளே இதெல்லாம் பிராயேன நடக்கும் அது நல்ல காலம் வரதன் விஷயத்தில் நடக்கலை ஆகையினாலே கியாதோ லோக பிரவாதோயம் பரதேன அந்யசா கிருதா இது இனிமேல் யாரும் சொல்லாதுங்கோ அதாவது தாயை போல பிள்ளை நூலை பேர சேலை அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா பரதம் விஷயத்தில் அது நடக்கலை அது பிராயேனன்னு சொல்லணும் அதாவது பிராயேன தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு தான் சொல்லணும் அந்த பிராயணன்ற சப்தத்தை சேர்க்கணும் ஏன்னா அந்த பழமொழியே பொய்யாக்கிட்டான் அப்படின்னு அவன் சொல்கிற விதம் பார்த்த உடனே இல்லை ரொம்ப கொஞ்சம் இதுவாகிட்டான் எமோஷன் ஆகிட்டான் அப்படி பண்ண கைகையை கொஞ்சம் வெய்யறதுக்கு நன்னா வெய்யறதுக்கு ஆரம்பித்தான் பெருமாள் அப்போ சொன்னேன் அது மாதிரி பண்ணக்கூடாது அம்மா ஸ்தானம் இது இன்னொன்று இப்போ நான் அவகிட்டே சொல்லி அமைச்சினோம் அவள் வந்து இப்போ திருப்பி பிரார்த்திச்சுட்டா நான் போகாதது என் காரணமே தவிர அவனை வெய்யப்படாதுன்னு சொல்லி நீ அவனை வெய்யாத உலோகத்தில் அவன் அங்கே பெருமாள் சொல்கிற தர்மம் நமக்கு பிடிக்காத பற்றி பேசி நம்ம மனசையும் டயத்தையும் வேஸ்ட்டு பண்ணிக்கிறத விட பரதசிய கதாம் குரு நான் சொல்கிறேன் அவளை வெய்யப்படாது அவள் வந்து பிரார்த்திச்சுட்டா இனிமேட்டு திரும்பி வான அவள் பிரார்த்திச்சுட்டா இனிமேட்டு நான் போகல இனிமேட்டு அவளை வெய்யாத நான் சொல்கிறேன் அப்படி இல்லை எனக்கு ஒன்னளவு எனக்கு பாரி புத்தி இல்லை அப்படின்னு நீ சொல்கிறேன்ற பட்சத்தில் சரி பிடிக்காதவாளை பற்றி பேசாத உனக்கு பிடிக்கலன்ற பட்சத்தில் அவளை பற்றி பேச பிடிச்சவாளை பற்றி பேசேன் பரதசிய கதாங்குரு ஏன் நிறுத்திட்ட அந்த லிஸ்ட்டை தொடரு பரதனுடைய பரதனுடைய குணானுபவம்லாம் சொல்லிட்டு வந்தியே அந்த லிஸ்ட்டை மேலே தொடரு இந்த குளிரும் தெரியாது ஒன்றும் தெரியாது சௌக்கியமாக இருக்குது ஏன்னா மனசு பரதம் கிட்ட போயிடுது அப்போ இந்த குளிர் நமக்கு தெரியாமல் போகிறது ஆகினால் நீ பரதசிய கதாம் குரு அப்படின்னு பெருமாள் சாச்ச அப்புறம் நதே அம்பா மத்தியமா தாத்த கர்ஹிதவியா கதஞ்சனா அம்மாவை தூஷிக்கவே கூடாது தாயை படித்தாலும் தண்ணீரை படிக்காதுன்னா தாயை படிக்கலாம்னு அர்த்தம் இல்லை எப்படி தாயை படிக்கப்படாதோ அப்படி ஜலத்தை படிக்கப்படாதுன்னு அர்த்தம் தமேவ இக்ஷ்வா குணாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு கதாகம் சமேஷ்யாபி உடனே பெருமாளுக்கு அழுகே வந்துடுது பரதன் நடிச்சுட்டு ஓ நான் திரும்பி வர போகிறது இல்லைன்னு பெருமாள் நடிச்சுட்டு அப்படி இருந்தும் கூட அயோத்திக்கு போனோம் ராஜ்யத்தை வாங்கிக்கணும் இதெல்லாம் அவருக்கு மனசு இல்லை ஆனால் பரதனை விட்டு பிரிஞ்சிருக்கிறது மட்டும் அவருக்கு பிடிக்கல கதாகம் சமேஷ்யாமி பரதேன மகாத்மனா இந்த மகாத்மா சப்தம் பரதனுக்கு அங்கங்கே பெருமாள் சொன்னால் மகாத்மான்னு சொல்லாத பரத மகாத்மான்றதை நம்ம தப்பித்தவரை கூட வாயில் வரக்கூடாத விஷயத்தில் வரது ஆக்சுவலாக அது வந்திருக்கக்கூடாது ஆனாலும் ஆக்சுவலாக பெருமா அவன் அவன் வாயில் தான் வரணும் ஏன்னா பரத ஏன்னா மகாத்மனா தேசம் கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இருக்கிற நிலையில் வரக்கூடாது அது மாதிரி தேசம்னா தேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தவிர மாதிரி பெருமாள் வாயில் உண்மையான மகாத்மா போய்ட்டு மகாத்மான்னு பரத ஏன மகாத்மனா கதாகம் சமேஷ்யாமி பரதேன மகாத்மனா பரதேன மகாத்மா கிட்ட நான் எப்போ தான் அணுகு போகிறனோ சத்ருக்னேனஜ வீரே சத்ருக்னேனஜ வீரேனா சத்ருக்னனோடும் நான் எப்போ சேர போகிறனோன்னு எனக்கு மனசு ஏங்கின்னு இருக்கு தொயாச்சர குணந்தனா இதுதான் இருக்குது தொயாச்சர குணந்தனா இப்போ கூட தான் இருக்கியே ரகுநந்தனா உங்க கூட எப்போ சேர போகிறனோன்னு இருக்குன்னா உங்க என் கூட தானே நீ இருக்க உங்ககிட்ட சேர்ந்தது சேர்ந்தா மாதிரியே இல்லை பழையபடி நாலு பேருமா இருக்கிற இருக்கிற வரை அவ ரெண்டு பேர் இடத்துலையும் சேராத வரை உங்ககிட்ட சேர்ந்துருந்தாலும் எனக்கு சேர்ந்து இருக்கிறதாக இல்லவே இல்லை அப்படின்னு பெருமாள் சொன்ன வீண்டு பர்ணசாலைக்கு வந்து சேர்ந்தால் அங்கே இவள் வந்து சேர்ந்தால் சூ சூர்பனக்கு வந்து சேர்ந்தால் அவள் அப்படியே சூர்பனகை எப்படி இருந்தா அப்படின்னு சொன்னேன் கம்பளம் நாட்டாழ்வான் அதுக்கு ஃபுல்லாக வர்ணித்தான் அவளை வருகையே இல்லை சீதை எப்படி இருந்தாலும் அதுக்கு மாறுபட்டு இருந்தா அப்படியே மா அப்படியே மாறுபட்டு இருந்தா இவ சுமுகியாக இருந்தா அவள் துர்முகியாக இருந்தா இவளுக்கு சிற்றிட அவளுக்கு பேரிட அவள் ஆனால் சொல்றா இந்த சீத்தையை வச்சு என்ன பண்ற அவள் பாரு இந்த தோல் பை மாதிரி இருக்கு அவள் வயறு அப்படிங்கிற அவள் அவோ சீதையை பற்றி அவ்வளோ கருக பண்ணுறா அவள் அதனால் சீதையோட ஒவ்வொரு அங்கத்தையும் அவள் எதெல்லாம் குறை சொல்லணுமோ அவ்வளோ சொல்கிறா அவள் அதனால் அப்படி இருக்கா சீதை விஷாலாட்சியாக இருக்கா அவள் விருப்பாட்சியாக இருக்கா சீதைக்கு கருப்பாக இருக்க கூந்தல் அவளுக்கு செம்மட்ட கூந்தலாக இருக்குது இவன் அழகிய ஒரு இருக்கா அவளை பார்த்தாலே குப்சியாக இருக்குது இவன் பேசினா சீத்தை பேசினா இன்னும் கொஞ்சம் பேசலாமான்னு தோன்றது சோதம் புனஸ்தசிய வஜோபிராமம் ராமார்த்தயுக்தம் வீர ராம ராமா அனுமார் பேசுகிறத பார்த்துட்டு அழகான சீத்தையே அனுமாருக்காக தம் பேச நிறுத்திடா அப்படின்னு சொல்கிறா இவ பேசினா இடி விடுற மாதிரி இருக்குது <laughs> ஆகினாலே இடி இடிக்கிற மாதிரி இவள் பேசக்கூடியவள் அவள் சீத்தை ரொம்ப சின்ன வயசு ஆறு வயசில் கல்யாணம் இப்போ பார்த்தா கூட அவள் ராமனுக்கே காட்டுக்கு கிளம்போது முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு கிட்டக்க ஆயிருக்கு இவள் வயசானவள் அப்படி இருந்தும் அவளை எப்படியாவது இல்லாமல் தான் அவனை அடையணும்னு பார்க்குறா யார் நீனு பெருமாள் கேட்குறார் அப்போது அவள் தன்னுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு அங்கே கூட ஸ்தோத்திரம் பண்ணும்போது தன் குடும்ப ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது விபீஷண ஸ்தோத்திரம் பண்ணுறாள் விபீஷணஸ்து தர்மாத்மா நத்து ராட்சச ஜேஷ்டிதா யாருக்கா இருந்தாலும் வாயில தெரியாது எங்கள் குடும்பத்திலேயே அவன் அப்படின்னா நாங்களாம் எப்படிப்பட்டவா அது வாய் மீதி வந்துடுறது தூ சப்தம் வேற அதில் வியாவிருத்தி பக்ஷ வியாவிருத்தி விபீன விபீஷணஸ்து தர்மாத்மா நத்து ராட்ச ராட்சச ஜேஷ்டியே அவங்ககிட்ட கிடையாது அப்படின்னா எங்ககிட்டலாம் ராட்சசேஷ்ட இருக்கு எங்க ஆத்துலயே என் தங்க ஊத்தி தான் நழுவனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி விபீஷணஸ்து தர்மாத்மா நத்து ராட்சத சேர்க்குதா சரி நீ யாரு சொல்லு அப்படின்னு சொல்கிறா இப்போ அவகிட்ட ருச்சி புத்தியாக இவன் எல்லாத்தையும் சொல்கிறான் ராமன் வந்து அவரிடத்துல ஆரம்பத்துலேருந்து பாயச பாயச விபாகம்லாம் சொல்லணுமான்னா அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வரம் ஆகினதுலேருந்து சொல்லலாமோன்னு எங்கள் அப்பா அத்தனை வருஷம் ஆண்டேர் இத்தனை வருஷம் ஆண்டேர் அப்படின்னு சொல்ல இந்த நல்வாளுக்கு அந்த கள்ளங்கப்படம் இல்லாமல் வளர்த்துட்டா அவர் ருசி ருச்சி புத்தியாக எல்லாத்தையும் சொன்னான் அப்படின்னு சொல்ல அப்படின்னா அவகிட்ட எதுக்கு மறைப்பானே அவள் சொல்றத நாம் சொல்லுவோமே அப்படின்னு அவள் பாவம் இவ்வளோ சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகாக பேசியிருக்காலும் விபீஷணஸ்து தர்மாத்மா நத்து ராட்சச சேர்த்துதான்னு அதுக்காக அவர் பூர்த்தியாக சொன்னார் அப்புறம் உங் உங்ககிட்ட ஆசை வச்சு ஆசை வைக்கிறேன் நான் நாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசை இருக்கேன் அப்படின்னா என்ன வேண்டாமா எனக்கு ஆம்டியா இருக்கா ஆம்டியா இல்லாதவன் இருக்கான் அவன் விட்டு <laughs> வந்திருக்கான் நீ அவனை பாரு இன்னொன்று அப்படின்னா அவன் போனால் அது என்ன இருந்தாலும் கூலிக்காரங்கிட்ட போய் அவன் கைங்கரியம் பண்ண வந்திருக்கான் பாவம் அவகிட்ட சொல்கிறான் அவனையும் ஆசைப்படுவா அவங்ககிட்டயே போ அப்படின்னு சொல்கிறான் ராஜாக்கள்லாம் பாருங்கள் அவள் அப்பாவே மூணு ஆம்பியா அப்பா கல்யாணம் பண்ணிருக்கிற யார் அவள் அப்பாவுக்கு நீ இன்னொரு ஆம்பியா ஏன் ஆம்பியா இருக்கான்னு நீ பார்க்குற அப்படின்னு சொல்லி அமைச்சு இப்படி இப்படி பண்ண உடனே அவள் கொஞ்ச நாள் கழித்து அவளுக்கு புரிஞ்சுன்னுட்டா சீத்தையை கொலை பண்ணிடணும்னு அவளுக்கு ஆசை வந்தது அப்போ இனிமேட்டு பரிகாசம் வேணாண்டா அவள் காதோடு கொடி மூக்க அறுத்துரு அப்படின்னு பெருமாள் சாச்சியார் அவள் போனால் அவள் போய் கரதூஷணன் கிட்ட சொன்னான் இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு அதனால் கரதூஷணன் சண்டைக்கு வந்தா அவ பதினாலாயிரம் பேர் அப்படின்னா த்விசப்த ரக்ஷசகஸ்ர நலவன விலோலன மகா கலபா அப்படின்னு கலபான்னா முப்பது வயசு யானை சம்ஸ்கிருதத்தில் யானைக்கு இந்தந்த வயசு யானைக்கு அதுக்கு தான் தமிழ் அப்படி இல்லைன்றதுக்காக தான் பெரும்பாலும் இந்த சம்ஸ்கிருத சப்தத்தை அப்படியே தமிழில் உபயோகப்படுத்தார் கடை அஸ்திகிரி மகாத்மியத்தில் கூட பிடி இரண்டோடு கலபம் ஒன்று பிணைந்த பேரழகு ஓதலாம் எங்கெங்கெல்லாம் அருளி செயல வாரணம் சம்ஸ்கிருத சப்தத்தை தமிழில் உபயோகப்படுத்துகிறாலோ அங்கெல்லாம் தமிழ் சப்தத்தில் அந்த வயசு சொல்லலை அப்படின்றதுக்காகவோ ஆனை யானை அது மாதிரி களிறு அது மாதிரி இருக்கிற இல்லாமல் அவளுக்கு அந்த இது வேணும் அந்த சம்ஸ்கிருதத்தில் அது என்ன காரணத்தினால அந்த சப்தம் வந்ததுன்றதை சொல்கிறதுக்காக அப்போது யானைக்கு இளமை முப்பது வயசில் நமக்கு மனுஷாளுக்கு டீனேஜ்னு சொல்கிற மாதிரி அப்போ தான் அது இப்போ தான் அதுக்கு கொழுப்பு அதிகம் இந்த முப்பது வயசில் மதம் வர யானையை தான் ரொம்ப அடக்க முடியாது ஆகினால அதனால் விக்கஹா என்று சொன்னால் இருபது வயசு யானைக்கு பேர் கலபகான்னு சொன்னால் முப்பது வயசு யானைக்கு பேர் அதான் கலபம்னு சொன்னேன் ஆகினாலே திசப்த ரக்ஷசகஸ்ட நலவன விலோலன மகாகளவா அப்போ அவ அந்த முப்பது முப்பது வயசு யானையை போல் இருந்தான் இவன் அத்தனை பேரையும் கொலை பண்ணான் ஜனஸ்தானத்தில் அதனால அவன் என்ன பண்ணான் அங்கேருந்து ஒன்னே கால் மூணு மூணு கடிகை அப்படின்னா ஒன்னே கால் முன்னாடி ஒன்னே கால் முன்னாடியில் பெருமாள் பதம் பண்ண அவ இடத்துல அவ ராஜாவுக்கு நாலு பேரோட சேர்ந்து யுத்தம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் தனியாக யுத்தம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆஃபீஸில் இவன் டீம் பிளேயர் அப்படின்னு சொல்கிறா இவனை இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு சொல்கிறா பாருங்க இவன் இவன் தனியாக வேலையை கொடுத்தா தான் இவன் என்ன பண்ணுவான் டீமோட ஒத்து போக மாட்டேங்கிறான் அப்படின்றா அப்படி ஒத்து போகிறவனா டீம் பிளேயர் அப்படின்னு சொல்கிறா யுத்தத்தில் ரெண்டும் இருக்கணும் தான் அசகாய சூரான்னு சொன்னேன் அவர் சுவாமி தேசியன் அசகாய சூரா அதுக்கப்புறம் திசப்த ரட்ச சகஸ்வ நலவன விலோலன மகாகலபா அசகாய சூரா அப்படின்னு சொன்னேன் அது துணை வேண்டா செருவென்றி கூட்டொருவரையும் வேண்டா கொற்றவை ஏன்னா சத்திரியாளுக்கு அதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவ சுவாமி தேசிகன் தோறாத தனிவீரன் தொழுத கோயில் எல்லாரும் அந்த அசகாய சுரான்ற சப்தத்தை சொல்கிறார் அப்புறம் அகம்பனன் ராமனிடத்தில் போனான் அகம்பனன் ஆக்சுவலாக ஒற்றன் அவன் பாருங்க அங்கேருந்துட்டே ஆங்கிட்டு இந்த தண்டகாவனத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அவன் நம்ம தேசத்துக்குள்ளேயே வெளிநாட்டிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பா இருப்பா அது மாதிரி இருக்கானே அவன் ஸ்ரீலங்கா ஆண்டுன்ட்டு இருந்தாலும் அங்கேருந்து இந்த இடத்துல வேற அவன் இருக்கான் அகம்பனன் அவன் ராவணன்கிட்ட சொன்னான் அவன் மாரிச்சனோட உதவியை வேண்டினான் இல்லை வானா நீ திரும்பி போயிடும் அங்கே சொல்கிறான் அவாவா உபதேசம் பெற்று பரிவிராஜகாளாவா காஷாயம் திருதண்டம் வாங்கிட்டு நான் அடி வாங்கிட்டு காஷாயத்தை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் அவன் லோகத்தில் சரேன முக்தோ ராமசிய கதஞ்சித்து பிராப்பிய ஜீவிதா இக பிரவராஜிதோ பூத்வா தாபசோகம் சமாஹிதா இந்த மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ அவாவா மோக்ஷாசிரமத்தை வாங்கிக்கணும்னு சொல்லி நியமத்தோட இருந்து உபதேசம் பெற்றுட்டு அவாவா சன்னியாசி ஆகிட்டுருக்கா லோகத்தில் ஒரே ஒரு தடவை அடி வாங்கி சன்னியாசி ஆகணும்னு தான் சொல்லணும் சரேன முக்தோ ராமஸ்யா கதஞ்சித்து பிராப்பிய ஜீவிதா எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு நான் அவன் அம்புக்கிட்டேந்து வந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு விவேகமே பிறந்தது பெருமாளை சேவிச்சாவிட்டு தான் விவேகம் புரிஞ்சது அடி வாங்கினாவிட்டு தான் இந்த கம்பெனியில் நாம் இருக்கப்படாதுங்கிற எண்ணம் வந்தது அதனால் இக பிரபராஜிதோ பூத்வா தாபசோகம் சமாயுதா நான் தாபசனாக ஆயிட்டேன் எப்போ பார்த்தாலும் பகவத் தியானத்தில் இருந்துருக்கேன் நீ என்னை கூப்பிடாதே நான் அவசியம் உனக்கு உபகாரம் பண்ண மாட்டேன் ஒன்று சொல்ல கேடு நீ ஆம்பியா பசங்களோட சௌக்கியமாக இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது அதனால் நீ இந்த எண்ணத்தை விட்டுடு நீ அவனை போய் அப்படி உனக்கு இருந்தால் அவனுக்கு என்னன்னா சொல்லி பார்த்தான் ஒரு தடவை ஆற்றுக்கு போகிறான் மறுபடியும் சூர்பனக்கு வந்து கிளப்பி விட்டுட்டா ஒரு தடவை அவன் சொன்ன போது கூட கேட்டுட்டு திரும்பி போகிறான் ஆற்றுக்கு மறுபடியும் சூர்பனக்கு வந்து கிளப்பி விட்டு ஏற்கனவே அவள் சொல்லிட்டா நம்ம அங்கே இருந்த பதினாலாயிரம் பேரும் போயிட்டா அப்படின்னு சொன்னது மாத்திரம் இவனுக்கு இடி விழுந்தா மாதிரி இல்லை இவளும் வந்து தூபம் ஏற்றுவே மறுபடியும் வந்துட்டான் அவன் மறுபடியும் மாரீச்சங்கிட்ட வரா அப்போ சொல்கிறான் இப்பையும் வானாடா அப்படின்னு சொல்கிறான் அவன் சுலபாக மூணு விஷயம் சொல்கிறான் முக்கியமாக அது அவன் அவன் சொன்னால் கூட அந்த மூணு விஷயத்தை உபயோகப்படுத்தாத பெரியவாளே கிடையாது ஒன்றும் சுபாஷிதம் எந்த சம்ஸ்கிருத சுபாஷித புக்கு பாருங்க இந்த புஸ்தகம் இல்லாதையே இருக்காது எந்த எந்த ஸ்கூலாக இருக்கட்டும் ஏன்னா டெல்லியில் இந்த பியூசி வரை இருக்குது பாருங்க புஸ்தகம் அப்போ சம்ஸ்கிருதம் இந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம்லாம் பார்த்துங்க அப்பா நான் படிக்கும்போது எங்கெங்கே என்ன ஸ்கூல் வச்சுருக்காலோ அதெல்லாம் அவர் ஸ்கூலில் இருந்ததுனால தெரியும் அது அங்கே இந்த புஸ்தகம் வச்சுருக்கா இங்கே இந்த புஸ்தகம் வச்சுருக்கா அந்த சம்ஸ்கிருத புஸ்தகம்லாம் படி அப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த மாரிசனுடைய வார்த்தை சுபாஷிதத்தில் இந்த மாரிசனுடைய வார்த்தை இல்லாமல் இருக்காது சுலபாகா புருராகா ராஜன்னு சததம் பிரியவாதினா அப்பிரியசிய பத்தியசிய பக்தா ஸ்ரோதாஜ துல்லபா சுலபாகா புருஷாகா ராஜன்னு சததம் பிரியவாதினா நீ பண்ணுற தப்பு காரியம் சொன்னால் கூட அதை கண்டிக்காம அவனுக்கு தகுந்த மாதிரி ஜால்ரா போகிறதுக்கு லோகத்தில் நிறைய பேர் கிடைப்பா ஆனால் அப்ரியசிய பத்தியசியா இது பத்தியம் இவாளுக்கு பின்னாடி நல்லது நடக்கும் இன்றைக்கி நாம் சொன்னால் அவளுக்கு முகம் மாறும் நம்ம வெறுப்பான்னு சொன்னாலும் மனசில் பட்டதை பேசுகிறவா இருக்கா பாருங்கோ அவா கடை அவா அப்படி பேசுகிறவாலும் கஷ்டம் கேசவாலும் அவளை கேட்டுக்கிறவாலும் கஷ்டம் ஆகினால் நான் சொல்கிறேன் வாடா கதம் தும் தஸ்ய வைது அடுத்தது ராமோ விக்கிரகவான் தர்மஹா இது பொதுவாக சுபாஷிதமாக சொன்னான் அடுத்தது ராமோ விக்கிரகவான் தர்மா நீ தசரதன் பிள்ளையா அவனை பார்க்காதே தர்மத்துக்கு ஒரு ரூபம் கொடுத்தால் அது ராமன் என்று சொன்னான் அதை அதை உபயோகப்படுத்தாத பெரியவாடே கிடையாது தசாதார ஸ்தோத்திரத்தில் தர்மோ விக்கிரகவான் அதன்ம விரசிம் தன்வீச தன்வீத நஹா அப்படின்னு சுவாமி சாச்சிருக்கார் அதுக்கப்புறம் மூணு சீதையை ஒரு காலம் பிரிக்க முடியாது அது பிரிக்க ஜெயத்யாஷ்ரித சந்திராச இது யார் இது ஆக்சுவலாக காப்பி ரைட்டு மாறிச்சனுக்கு சுவாமி தேசிகன் பதத்தை மாற்றி போட்டிருக்காரு தவிர அதனால் கதம் தோம் தஸ்ய வைதேகிம் ரக்ஷிதாம் ஸ்வேன தேஜசா இச்சசி பிரசபம் ஹர்த்தும் பிரபாவிம விவஸ்வதோ பிரபாவிம விவஸ்வதோ நீ சீதையை பிரிக்க நினைக்கிறது என்பது சூரிய இடத்துலேருந்து சூரிய கிரணத்தை இந்த ஒளியை பிரிக்கிறதுக்கு சமம் ஒன்னால் சீதையை பிரிக்க முடியாது என்று சொன்னான் அதாவது அதையே தான் சுவாமி தேசியன் இதை பல இடத்துல மங்கள சோகம் மாரீஜன் தான் மங்கள சோகம் எழுதியிருக்கான் சுவாமி தேசியன் தந்தத்துக்கெல்லாம் அவன் இதில் எது இந்த ரகுவீர கத்தியத்துக்கு ஜெயத்யாஷித சந்திராச துவாந்தவித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கர பரமத பங்கத்தில் அபாஸ்யது தம பும்சாம் அனபாய பிரபான்விதா அகீந்திர நகரே நித்தியம் உதித்தோய மகஸ்கரா என்னால் அந்த தத்துவத்தை சொல்லியிருக்கான் அவன் அவன் என்ன சொன்னான் உன்னை கொண்டுடுவேன்னுட்டான் அப்போ உன்னை கொண்டுடுவேனா இவன் சொன்னான் நீ மாயமானா போ நான் அபகரிச்சுட்டு வரேன்னு சொன்னான் முதல்ல இவன் யோஜனை பண்ணி பார்த்தான் ஏ அது உனக்கு நல்லது இல்லை நீ நல்ல வீரன் உனக்கு கெட்ட பேர் வரும் இது மாதிரி காரியம் இல்லாத நீ ஒன்று பண்ண அவங்க யுத்தம் பண்ணியே கூட்டினுவாங்க ஏன்னா யுத்தம் பண்ணுறதுக்கு போனால் அவன் போடுவான் நாம நாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒன் பேருக்கு கெடுதல் இது நீயே போய் யுத்தம் பண்ணி அவளை கூட்டினதா உன் நல்லதுக்கு சொல்கிறேன் இது நன்னா இல்லை ஓ உன் பெருமைக்கு நன்னா இல்லை யுத்தம் பண்ணி கூட்டினான்னா அவன் ரொம்ப யோசிச்சு சொன்னான் யுத்தம் பண்ணால் நான் தான் ஜெயிப்பேன் அவனுக்கு இருந்து அகங்காரம் பாருங்க ராமன் போயிட்டு சீதை போயிடுவோம் அப்போ நான் எதுக்காக யுத்தம் பண்ணுறது அவனுக்கு என்ன சொல்ல ராமனை கொண்டுடுவானா ராமன் கொண்டுட்டானா சீதை போயிடுவா அவருக்கும் ராமன் இல்லாத சீதை இருக்க மாட்டா உயிர் வாழ மாட்டா அப்போ நான் எதுக்கு நான் சீதைக்காக யுத்தத்துக்கு போட்டு சீதையே போயிடுவோம் ராமன் போயிட்டா சீதை போயிடுவோம் நான் எதுக்காக யுத்தம் பண்ணுறது அதுக்காக போகல அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க அப்படின்னு சொன்னான் இப்போ நீ போகலை அப்படின்னு சொன்னால் உன்னை வதம் பண்ண தான் போகிறேன் இவன் யோசிச்சு பார்த்தான் அங்கே யாரும் சொல்லாத அந்த கம்பனா டிராவிடன் மட்டும் அவன் இருந்து பே அவன் கம்பன் ஹிருதயத்தில் இருந்து பே பேசியிருக்கான் அதாவது நான் வால்மீகி வந்தால் கூட கம்பனை சோதனை பண்ணுவான் அவன் அந்த புஸ்தகத்தை போட்டு கொத்தினா பாருங்க அந்த தேசத்தில் தெருவுக்கு தெருவுக்கு கொத்தினா பாருங்க அந்த கதை அவன் சொல்கிறான் அழகான உதாரணம் எந்த இடத்துல தான் வால்மீகி சொன்ன உதாரணத்தை கூட மாற்றிருக்கான் அவன் ஒரு சில இடங்களில் மாற்றி அவன் வால்மீகி சொன்னதை கொஞ்சம் மாற்றி பயன்படுத்துகிறான் இப்போது அவன் யோசிச்சு பார்த்தான் அப்படி இருந்தால் கூட இந்த தப்பு காரியத்துக்கு நாம் ஈடுபடணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது அவனுக்கு இப்போது நாம் இல்லாட்டாலும் இவன் யாரையாவது கொண்டு பண்ண போகிறான் நாமாவது அவளை சேவிச்சுட்டு போகலாம் சேவிக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போது நான் ஜலத்தில் இருக்க மீன் நிலையில் இருக்கேன் அந்த ஜலத்தில் விஷம் கலக்கிறான் ரா ராவணன் ஜலம் ஒரு ஜலம் இருக்குது புஷ்கரணி இருக்குது புஷ்கரன்ட்ட விஷம் கலக்கிறா இப்போது துள்ளினாலும் ஜலம் இல்லாத செத்து போக போகிறது மீன் அதுலேயே இருந்தாலும் விஷ ஜலத்தால் சாக போகிறது மீன் நான் அந்த நிலையில் இருக்கேன்னு சொல்கிறான் அவன் யோசித்து பார்த்துட்டு இது கம்பன் கொடுத்த அந்த கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய உதாரணம் மொத்தம் பார்க்கணும் ஆக்சுவலாக அது அப்படி அனுபவணும் கம்பராமாயணத்தை அனுபவிக்கும் போது அது மாதிரி ஒரு தடவை அனுபவிக்கணும் அங்கே என்ன சொல்கிறீங்க ஜலா மத்ஸ்யா விபோத்துன்னு தான் அங்கே சொல்கிறீங்க நீ காட்டுக்கு போயிட்டா நாங்கள் ரெண்டு பேரும் ஜலத்துலேருந்து எடுக்கப்பட்ட மீன் மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் இருக்க மாட்டோம் சீதையும் நீ என் கூட வர வேண்டான்டான்னு கேட்குறார் பெருமாள் என்ன சொல்கிற நீ என் கூட காட்டுக்கு வரவானான்னு இளைய பெருமாளை பார்த்து சொல்கிறார் அப்போ என்ன சொல்லணும் நான் வருவேன் தானே சொல்லணும் சீதையை கூட்டுக்கிறான் இளைய பெருமாளுக்கு எப்படி சீதை ஜலத்தை விட்டு எடுத்த மீன் மாதிரி வாழ மாட்டாலோ அப்படி நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அங்கே மட்டும் அவன் என்ன பண்ணான்னா கருதை கருணைதலும் மீனும் போலே அப்படின்னு அதை மாற்றினான் ஏன்னா பத்து மாதம் கதை பிரகாரம் பத்து மாதம் பிரிஞ்சிருக்க போறா அதுக்காக கருணைதல் என்கிற அந்த புஷ்ப ஜாதியை போலவும் மீனை போலவும் லக்ஷ்மணன் தனக்கு மீனை கொடுத்துட்டான் ஏன்னா அவன் பத்து மாதம் கதை பிரகாரம் பிரிஞ்சிருக்க போகிறா பாருங்கோ அதுக்காக அந்த இடத்துல ஓமையை மாற்றிட்டான் இந்த மாதிரி இந்த இடத்துல அழகான ஓமை கொடுக்குறான் அவன் இப்போது அவன் யோசிச்சு பார்த்தான் பெருமாளை சேவிச்சுட்டு போகலாம் ஒன்று அங்கே போனால் ஏன்னா தாபசன் ஆகிட்டு இருக்கான் இப்போது ஏற்கனவே வந்தால் நான் அடி வாங்கி உபதேசம் இல்லாத அடி வாங்கி நான் சன்னியாசி ஆகிட்டேங்கிறான் அவன் அதுக்காக பெருமாளை சேவிக்கலாம் எப்படி இவன் கையால் மரணம் அடைகிறத விட பெருமாளை சேவிச்சுட்டு மரணம் அடையலாம் பெருமாள் கையால் மரணம் அடையலாம் ராவணன் கையால் மரணம் அடைகிறத விட பெருமாள் கையால் மரணம் அடையலாம் எப்படி மரணம் ஜலத்தில் விஷம் கலக்கப்பட்ட குளத்தில் இருக்கிற அது கூட அந்த அல்சூர் லேக்கெலாம் அப்படி ஆயிடுத்துன்னு படம் போட்டானா நமக்கு எரியிறது ஒரு மாதிரி அப்படின்னு சொன்னால் அப்போ அது மாதிரி அதுவும் அந்த படத்தை பார்த்தா அத்தனை மீன் இருக்கும் அந்த ஓரத்தில் அது நமக்கு பார்க்குறதுக்கே மனசு கட்டமாக இப்போது விஷம் கலந்த குளத்தில் இருக்க மீன் நிலை எனக்கு நான் அந்த குளத்து விஷம் கலந்துட்டா சுவாசம் சரியில்லைன்னு நினச்சிட்டு மீன் அந்த குளத்தை விட்டு வெளில வந்தாலும் போக போகிறது இந்த குளத்துலேயே இருந்தாலும் போக போகிறது அப்போ இவன் கையால் அடிபடுறதை விட நாம் அடிபடலாம்னு சொல்லி ஒத்துண்டான் அப்போது அங்கேருந்து கிளம்பி வரான் இவள் அந்த பூ ப பூ புஷ்பத்தெல்லாம் எடுத்துட்டுருக்கா இருக்கா இவள் பிராட்டி அந்த இடத்துல பக்கத்தில் அவள் கண்ணு படுற மாதிரியாக அவன் இன்னடைய அன்னடையும் போகிறான் அப்போ அவள் ஆசைப்படுறா பெருமாளை கூப்பிட்றா இதை பிடிச்சு கொடுங்கோ அப்படிங்கிறா அவன் லக்ஷ்மணன் அங்கே சொல்கிற இது நம்பக்கூடாது பெருமாளே கிருஷ்ணாவதாரத்தில் வத்சாசுரனை பிடிச்ச போது என்னென்னா மற்றதெல்லாம் கரும்பார் நீள்வயல் காய் கதிர் சென்னலை நிறை மண்டி தின்ன விரும்பா கன்றொன்று கொண்டு விலங்கனி வீழ எரிந்தபிரானே பெருமாள் எப்படி கண்டுபிடிச்சார்னா மற்ற வத்சங்கள் மேயறதுக்கும் இவன் மேயறதுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சார் பெருமாள் அதெல்லாம் வத்சாதுரன் எப்படி கண்டுபிடிச்சார்னா என்ன இவன் மனசில் வித்தியாசம் தெரியும் ஏதோ ஒரு காரியத்துக்கு வந்தவான்னு பார்த்தா அவளை பார்த்தா வித்தியாசம் தெரியுமே பிட் அடிக்கிற பையனை நான் கரெக்டாக அவன் ஜோபியை செக் பண்ணாதே வெளில தள்ளுவேன்னு அப்பா ஸ்கூலில் நான் இன்விஜிலேட்டராக இருந்தேன்னு சொன்னான் அவன் ஜோபிலாம் செக் பண்ணாதே இங்கே வாடா அப்படின்னு நான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் அவன் அந்த இதில் உக்காண்டிருக்கு அவன் பரீட்சை எழுதுறதுலேயே தெரியும் அவன் அசைகிறது அவன் பிட் அடிக்காதன்றா பத்துக்கு மூணாவது வாங்குவான் பிட் அடிக்கிறது மட்டும் இன்னும் ஜீரோ தான் வாங்குவான் அவன் அதனால் அவன் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லி அது மாதிரியாக கரும்பார் காய் காய்கதிர் சென்னலை கற்றாநிலை மண்டி தின்ன விரும்பா கன்று ஒன்று கொண்டு விலங்கணி வீட எரிந்த பிராணி எப்படி கண்டுபிடிச்சேன்றதுக்கு சொன்ன மாதிரியே அங்கே கிருஷ்ணன் கண்டுபிடிச்சா மாதிரி இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் இது இல்லை இன்னொன்று பாருங்க இது மாதிரி நம்ம எங்கேயாவது மானை பார்த்துருக்கோமா ஒன்று இன்னொன்று இப்போ ராட்சசால் காமரூபிகள் அவள் எப்போ வேணால் காமரூபத்தை எடுத்துப்பா பதினாலாயிரம் பேர் அடிச்சிருக்கோம் யுத்தம் நடந்திருக்க மாமா நீங்கள் நாழியாக இப்போ பார்த்துக்கணும் இது யுத்தம் யுத்தம் இப்போ நடந்திருக்கு அடிபட்டுன்னு போயிருக்கான் அவள் மனுஷா யாராவது ஒருத்தர் வந்திருப்பா அது மாத்திரம் இல்லை லக்ஷ்மணன் எவ்வளோ புத்திசாலின்னா சென்ற பரியந்தம் சொல்லிருக்கான் அவன் ஒட்டுமொத்தமாக இது மானுக்கும் மற்ற மானுக்கும் இந்த மானுக்கும் வித்தியாசம் இருக்குன்றது மாத்திரம் சொல்லலை அதுக்கு காரணம் இப்போ ஜனஸ்தானத்தில் நடந்த யுத்தத்தை சொல்லிருக்கான் அது மாத்திரம் இல்லை அதுக்குள்ளே இவன் மாரீச்சனாக தான் இருக்கணும்னு சொல்லிருக்கான் அந்த அளவுக்கு அதுக்கு யுக்திவாதத்தை சொல்கிறான் லக்ஷ்மணன் சொல்கிறான் அப்போது அவள் என்ன பண்ணுறான் ஸ்ரீனாம் துகினம் ஆகாரம் புத்திஷாபி சதுர்குணம்னு சொல்கிற மாதிரி அவளுக்கு தெரியாதா நாம் ஊர் உலகத்தில் இருக்கிற பா மிருகங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோமா நம்ம பார்க்காதாலே அப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா <laughs> புரியுதா இப்போ தானே காட்டுக்கு வந்தோம் எத்தனை இத்தனை ஜீவராசிகளை பெருமாள் படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறா மொத்தத்தையும் நாம் பார்த்துட்டோமா இன்னும் மொத்தத்தையும் பார்த்துட்ட மாதிரி அப்போது சினிமா ட்ராமாவுக்கு போனோன்னா மச்சினம் தடங்கள் பண்ணுறா அவன் அவள் முகம் எப்படி இருக்கும் ஆற்றுல எங்கேயோ அவள் ரெண்டு பேரும் என்னையும் இல்லாத கிளம்புற போது யாரோ விருந்தாளி வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி அவளுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டோமா அப்படின்னு அவள் அப்போ பெருமாள் சொன்னேன் ஒருவேளை அவன் ராட்சசனாக இருந்தாலும் நல்ல தானே ஒரு ராட்சசனை கொலை பண்ண வேண்டியது நம்ம கடமை இருக்கே பாருங்க ஒரு ஒரே விடயத்தை மூணு பேர் ஆற்றுக்குள்ளே எப்படி பேசுகிறா பாருங்க அவாவா கரெக்டாக இருக்கா அவன் வந்து இவன் பார்த்தா மான் மாறி தெரியல ஜனஸ்தானம் அதுவும் நான் கரெக்டாக சொல்கிறேன் இவன் மாரீச்சன்றது வரை சொல்கிறேன் நான் இது தப்பு இருக்காது அப்படின்றான் அவன் அடித்து மாரீச்சன்னு சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் நம்ம உலோகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டோமா இது மாதிரி இருக்காதா பிடிச்சிட்டு போனால் பரதன் சந்தோஷப்படுவார் எங்கள் மூணு மாமனை மாமியாரும் பார்த்து அதை சந்தோஷப்படுவா அங்கே வச்சுக்கலாம் இப்போனா திரும்பி போட்டுறதுக்கு என்ன டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி சொல்கிறா அவன் நான் இதுக்கு அப்படி வளர்ப்பேன் அப்படி வளர்ப்பேன்னு அவள் சொல்கிறா பெருமாள் சொன்ன இப்போ இந்த பெருமாள் தான் ஆக்சுவலாக இப்போ ப்ராப்ளத்தில் இருக்க இந்த பக்கம் இவ இப்படி சொல்கிறா அவள் அப்படி சொல்கிறா பெருமாள் சொன்னேன் நீ சொன்ன மாதிரி ராட்சசனாக இருந்தவள அவன் கொலை பண்ணப்பட வேண்டி வந்தானடா ஆகினால கொலை பண்ணான் அவன் மானா இருந்தால் மானா இருந்தால் பிடிச்சிட்டு வருவான் சீத்தைக்கு ராட்சனாக இருந்தால் கொலை பண்ண போகிறோம் போயிட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட லக்ஷ்மணுக்கு தான் போனோம்னு எண்ணம் ஆனால் கா அது உண்மையான மானா இருக்கிற பக்கத்தில் அவன் காவல் சோறு இருக்கக்கூடாது ராமே பிரமாதம் இது மேலே நாம் சொல்கிறோம் இது பத சாதாரணமாக கதைன்னு நினச்சி போனாலும் ஐம்பது கேள்வி கேட்டிருக்கா பெரியவா இந்த ஒரு சரித்திரம் நடந்ததுக்கு மேலே ஒரு ஐம்பது கேள்வி கேட்டுருக்கா ஏன் லக்ஷ்மணனே போல லக்ஷ்மணன் எப்படி இருந்தாலும் ஆபத்து வரும்னு சொன்னா விட்டோ லக்ஷ்மணன் பிரகாரம் மாரீச்சன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சா விட்டோ எப்படியும் ஒரு விரோதி வந்திருக்கான்னு ஏன் அங்கே போல சரி பெருமாள் தான் ஏழினர் பெருமாள் ஏழினா விட்டு கொஞ்சம் தூரத்தில் போனால் அவன் கண்ணுக்கு தெரியிறான் மறையிறான் அப்பயாவது பெருமாள் திரும்ப வந்திருக்கணும் ஓடின்னு இருக்கிறதே ஏதோ ஓடின்னு இருக்குமான் மான் ஒரு புதருக்குள்ளே போனால் தெரியாமல் இருக்கலாம் ஓடிண்டே இருக்கும்பொழுது மான் தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் அப்போ நினச்சிக்கிற லக்ஷ்மணன் சொன்னது சரிதான் அப்படின்னு நினச்சிக்கிற லக்ஷ்மணன் சொன்னது சரிதான்னு பெருமாள் நினச்சிக்கிறேன் அப்புறம் அடிக்கிற அடித்தவொடனே அவன் என்ன பண்ணான்னா எவ்வளோ தூரம் மேலே போனோன்னா ஒரு பனம் பனை மரம் நல்லா வளர்ந்த பனை மரம் இருக்குது பாருங்க வைரம் பாஞ்ச பனைமரம் அவ்வளோ தூரம் எகிரிட்டு ஏன்னா காது கேட்காத போயிட்டுனா என்ன பண்ணுறது அவளுக்கு ஹே சீதே ஹே லக்ஷ்மணன் அவ்வளோ தூரத்து மேலே கத்திட்டு விழுந்தான் விழுந்த உடனே பெருமாள் விட்டேன் ஐயோ இப்போ ஆ இவ திரும்பி வந்துட போகிறானேன்னு பயமும் அவன் இடத்துல இருக்குது இந்த இடத்துல இவன் என்ன பண்ணுறான்னா நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறான் பிராட்டியை அவள் மனுஷ வேஷம் போட்டுருக்கான்னு பார்க்கணும் அவன் இப்படி சொன்னா விட்டு அதுவும் ராமன் குரலில் கேட்டால் விட்டு பர்த்தாவுக்கு அந்த நிலை இருக்குன்னா எந்த பெண்ணாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் போக சொல்லணுன்றது தான் அவளோட எண்ணமாக இருக்கும் அதெல்லாம் நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறா பெருமாள் இதுவும் கிடையாதுமா இது நான் தான் சொல்கிறேனே எந்த தான் சரியாக நடந்திருக்குங்கிற லக்ஷ்மணன் எந்த தான் சரியாக நடந்திருக்கு அவன் உண்மையிலேயே ராட்சசன் தான் உங்கள் ஆத்துக்கர் அந்த அந்த சர்க்கிள்லாம் வாசிக்கணும் அதாவது நாம் நினச்சிக்கிறோம் ஒரு சில சொல்ல அதெல்லாம் என்னது மைத்தாலஜியா ஹிந்து மைத்தாலஜி எத்தையோ சொல்கிறேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அவளை சொன்னால் எனக்கு கோவம் அப்படியே எனக்கு பிபி ஏறி போடும் அவள் அது மாதிரி சொன்னான் அவன் பைத்தியக்காரன் அவன் அது மாதிரி எழுதியிருக்கான் அவன் அந்த ஸ்லோகத்தை நான் ஒவ்வொரு தடவை ராமாயணம் சேவிச்சுட்டு அந்த புஸ்தகத்தை வெறும் புஸ்தகத்தை கண்ணால் பார்ப்பேன் இது ஏன்னா இது நம்முடைய நமக்கு கற்றுக்க முடியல ஒரு நாற்பது வருஷம்னா ஏ ரகுவம்சம் வாசிச்சிருக்கோம் சம்புராமாயணம் வாசிச்சிருக்கோம் கம்பராமாயணம் வாசிச்சிருக்கோம் அப்பா பாட்டி இவ்வளோ விஷயம் சொல்லி வச்சுருக்கார் ஆனால் அதுலேருந்து நமக்கு இன்னும் தெரிஞ்சுட்டு ஒரு அஞ்சு பர்சன்டானா சந்தேகமாக இருக்குது அவ்வளவு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் விட்டு எந்த அளவுக்கு அவ எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னால் இப்போது நான் சொன்னது சரியாயிடுத்து அப்படின்னு சொன்னான் தபாரு பெருமாள் சொல்கிற பிராட்டிக்கிட்ட இவன் வந்தவன் ஒத்தன் இப்போ நாலு நாள் முன்னாடி உங்கள் ஆத்துக்கார் எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கார் தனி மனுஷரா பதினாலாயிரம் பேரை பதினாலாயிரம் பேரை கொலை பண்ணவருக்கு இந்த ஒரு மானை கொலை பண்ண முடியாதான்னு கேட்குறேன் அவோ ஸ்ரீநாந்து இது நான் அனுபவி மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன் <laughs> ஸ்ரீநாந்து நம்ம மேல் உத்தரார்த்தம் வேண்டாம் ஸ்ரீநாந்தி திகுணம் ஆகாரம் புத்திச்சாபி சதுர்குணம் அவனா சொல்கிறா நீதான ராட்சச காமரூபின்னு சொல்கிற இங்கே வரும்போது ஒருத்தன் அங்கே எத்தனை பேரை வச்சுட்டு வந்திருக்கான்னு உனக்கு என்ன தெரியும் புரியுதா வந்தவன் ஒருத்தனா இங்கே வந்திருக்கான் அவன் எந்த இடத்துக்கு ஓடிருப்பான் தெரியுமா இருபத்தெட்டாயிரம் பேர் இருக்கிற இடத்துக்கு ஓடி அவோ அவளை நீ என்ன பண்ணுவே சொல்லுங்க அதனால அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லை நீ கிளம்பி போய் தான் ஆகணும் இப்போ நான் இல்லை மண்ணி போகக்கூடாது மண்ணி அப்படின்னா அவளுக்கு என்ன ஆகுனா ஒரு சாத்விகனுக்கு அவள் பிராட்டி அவளுக்கு தெரியாது அவளுக்கு ஒரு சாத்விகனுக்கு கேரக்டரை பற்றி ஏதாவது குறவாக பேசினா அவனால் பொறுத்துக்கொள்ள முடியாது அவன் தொடச்சி போடுறவன் இல்லை அப்படின்றதுக்காக என்ன பண்ணால் இப்போ ஒரே வழி இவனை இந்த இடத்த விட்டு நகர்த்தணும்னு சொன்னால் இவனை பற்றி தப்பாக பேசணும் இன்னொன்று அங்கே பரதனை கொலை பண்ணிடுவேன்னு அவர் சொன்னதுலேருந்து அந்த பாகவதாபஜார் யார் இடத்துல நமக்கு ஆசை அதிகம் இருக்குன்னு தெரியுமா யார் இடத்துல அபஜாரப்பட்டோம் அவகிட்ட அபஜார க்ஷாபனம் பண்ணுறாவிட்டு ஆசை அதிகம் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு தடவை அவகிட்ட அபஜாரப்பட்டிருக்கோன்ற எண்ணம் அவள் விஷயத்தில் நமக்கு அதுக்கப்புறம் பிரதிபத்தி ரொம்ப ஆகும் ஏன்னா நம்ம அவளை கெட்டவான்னு நினச்சிருந்துருக்கோம் அவ்வளோ நாள் ஆனால் உண்மையில் அவள் சுத்தாத்மா அப்படின்னு தெரிஞ்சா விட்டு அதனால் அவள் அவள் என்ன பண்ணுறேன்னு இப்போது அங்கே பரதோ பத்திய ஏவமேன்னு சாட்சியாக இருப்பாருங்க அதுலேருந்து அதுக்கப்புறம் அவருக்கு பரதம் கிட்ட இப்போ கூட கோதாவரிக்கு போகும்போது லக்ஷ்மணை பற்றி பரதனை பற்றி சொல்லணும்னு பெருமாள் கேட்கவே இல்லை அவரே சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆக்சுவலாக அவர் லக்ஷ்மண அசை போட்டுருந்தது பரத குணம் எப்போ அந்த இதுக்கு அப்புறம் அந்த விற்த்தாந்தத்துக்கு அப்புறம் எப்போ பார்த்தாலும் பரதன் இடத்துல அந்த தப்பு பண்ணதே ஒரு விதத்தில் பரதன் விஷயத்தில் பிரீத்தி அதிகமாச்சு இருக்கிறது இங்கே பாடி கார்டாக ராமங்கிட்ட நினைவு மொத்தம் கிட்ட இருந்தது அவருக்கு அதால் தான் கோதாவரிக்கு போகும்போது அவர் பாட்டுக்கு பரதனை பற்றி சோதனை பண்ணிட்டு வந்திருக்க பாருங்க அப்படின்னு சொன்னனால இப்போ எதுக்கு சொன்னேன் அப்படின்னா ஆ சாத்விகனா ஆ சாத்வி இன்னொன்று இப்போ எவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொன்னால் இப்போ கேவலம் நீ எங்கிட்ட ஆசையால் வந்தியா அப்படின்னு பேசுகிறத விட பரதனையும் கூட்டிடணும் இல்லை அப்போ என்ன ஆகும் ஏற்கனவே அபஜாரப்பட்டு இருந்தவனுக்கு இதுக்கு கர்ண கர்ணக்கட்டோரமாக இருக்கும் இப்போது அதுக்காக என்ன பண்ணுறா மம ஹேதோஹோ பிரதிச்சன்னா பிரயுக்தோ பரதேனவா எப்படி சேர்த்துட்டா பாருங்க அதனால் மம ஹேதோஹோ பிரதிச்சன்னா பிரயுக்தோ பரதேனவா தன்ன சித்தியதி சௌமித்ரே தவவா பரதஸ்யவா அது உத்தராதத்தில் போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் ரெண்டு பேர் பிளேனும் செல்லாது அது நடக்காதுன்னு சொன்னோம்னா மறுபடியும் பரதேன பரதேன அது அதுவே அர்த்தமாகிற போது கூட அவன் காதில் அப்படி கர்ண கட்டோரம் ஆகணும் அது அதுக்காக தவ மமஹேதோஹோ பிரதிச்சன்னா பிரயுக்தோ பரதேனவா தன்ன சித்தியதி சௌமித்ரே தவவா பரதஸ்யவா இந்த கேஷத்துக்கு தோஷம் இல்லை ஸ்திரீகள் கேஷத்துக்கு ஆபத்துனா கூட முதல்ல அவளை காப்பாற்றினா கூட கேஷத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இந்த ரத்தம் இல்லாத நகங்களுக்கெல்லாம் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ரத்தம் ஓடாத நகம் இருக்குது பாரு அது கூட ராகவம் தவிர இன்னொருத்த மேலே படாது எப்படி பேசுகிறா பாருங்க பாபா ஆகையினாலே மம ஹேதோஹோ பிரதிச்சன்னா பிரயுக்தோ பரதேனவா தன்ன சித்தியதி சௌமித்ரே தவவா பரதஸ்யவா அப்பயும் இப்போது இல்லை நீங்கள் என்ன வேணால் வையுங்கோ பெருமாள் என்ன சொல்லிட்டு போயிருக்க இவ்வளோ உன்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்க உன்னை யாராவது ஒத்தரோட ஆக்கிய நான் மீறிடுவேன் அந்த அதுதான் சொன்னான் பாருங்க கம்பெனி எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க அவன் மாறி சொன்ன கதை இப்போ இவருக்கும் இருக்கு இப்போ இங்கேருந்து போனால் ராம ஆக்ஞ பரிபாலனம் இல்லை இங்கே இருந்தால் இவள ஆக்ஞ பரிபாலனம் இல்லை அதான் எங்கேயும் ரெண்டு பேர் பாசா இருந்தால் இதே ப்ராப்ளம் அந்த சேவகனுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது பாருங்க ஆகினால அவன் இப்போது இங்கேருந்து கிளம்பாட்டா பிராட்டி வார்த்தை கேட்காததாக இருது கிளம்பி போனால் பெருமாள் வார்த்தை கேட்காததாக இருது அந்த நிலையில் இருக்க அதுக்காக என்ன சொல்கிறேன் இருந்தாலும் நான் இங்கே கிளம்ப மாட்டேன் உங்கள் கூட தான் நான் இருப்பேன் பெருமாள் வரும் நான் இங்கே தான் இருப்பேன் நான் கிளம்ப மாட்டேன் ராமனுக்கும் ஒன்றுமே ஆகாது அப்படின்னா இப்போ பார்த்தா என்ன ஆவேன் பரதனையும் பம்புக்கு இழுத்து சொன்னா விட்டும் கிளம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றா அப்படின்னா கோதாவரியும் பிரவேக்ஷாமி வினா ராமேன லக்ஷ்மணா பிபாம் மிகம் விஷம் தீக்ஷ்ணம் அது கூட ஸ்லோ பாய்சன் இல்லை விஷம் தீக்ஷ்ணம் ஸ்லோ பாய்சன் இல்லைன்னு நீ ஹாஸ்பிட்டலைஸ் கூட பண்ண முடியாது உடனே மரணம் தான் அவள் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னா கோதாவரியும் பிரவேக்ஷியாமி வினா ராமேன லக்ஷ்மணா பிபாமியகம் விஷம் தீக்ஷ்ணம் பிரவேக்ஷியாமி ஹுதாசனம் இப்போ நீயே தான் வடகிழக்கில் வச்சுருக்க எங்கே வந்தாலும் அக்னியை ஏழை கொண்டு வர வச்சுருக்க அக்னி இருக்குது கோதாவரி இருக்குது விஷத்தை நான் தேடிக்கிறேன் எங்கேயாவது ஆகினால இது ஏதாவது ஒன்று நடக்கும் அப்பையும் கூட இவர் சரி கொஞ்ச நாடி ஆனால் அதுக்குள்ளே அவன் வந்துடணும் இப்படி காலதாமதம் பண்ணிட்டு டிலே பண்ணிட்டே இருந்தால் அவன் வந்துடணும் அவன் வந்துடணும்னு இவருக்கு பாவம் எண்ணத்தில் இருக்க அப்புறம் பார்த்தா அப்படியும் இல்லை இனிமேல் என்ன பண்ணால் வயத்தில் அடிச்சுட்டா தான் இவன் கிளம்புவான்னு சொல்லி ரெண்டு கையாலும் இது லக்ஷ்மண முக்தசிய சீதா துக்க சமன்விதா பாணிபியாம் ருததி துக்காத்து உதரம் பிரஜஹானஹா ரெண்டு கையாலையும் வயத்தை அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு பெண்ணு வைலண்ட்டாக மாறிட்டான்னா அதை சாத்திக்கிறான புருஷனாலே புருஷனை அவள் கண்ட்ரோல் பண்ணணும் இனிமேல் அப்படின்னு சொன்னால் அவள் ஏதாவது ஒன்று பண்ணிப்போம் தானாவது கத்தி எடுத்து கையாவது கீறிட்டு அவன் பண்ணான்னு சொல்லிடுவோம் அவளுக்கு கணக்கு அந்த எண்ணம் வந்துட்டு இன்னொன்று உலகம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது இவ ஒரு புருஷன் என்கிட்ட தப்பாக நடக்க வந்தான்னு சொல்லி பாருங்கள் பத்து பேர் நம்புவா ஒரு புருஷன் இருக்கான் அதை சொல்லட்டும் அவள் வந்து என்ன தப்பு பண்ண வந்தான்னு ஓரளவு அது ஸ்திரீயாவா அதுவா ஏன்னா பிராயேன ஸ்திரீகள் நல்லவா அந்த விஷயத்தில் லோகம் பிராயேன ஸ்திரீகள் நல்லவாளாக இருக்கிறதுனால உண்மையிலேயே ஒரு ஸ்திரீ தப்பாக இருந்தால் கூட அவள் என்கிட்ட அதால் தான் சாஸ்திரம் நான் சொல்கிறது ஜாக்கிரதையாக இரு அனாவசியமாக பேசுவானா அதெல்லாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதாவது கீர்த்தி தான் அபூதேன அபவாதேனா கீர்த்தி இவ்வளோ என்னத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ சொல்கிறா எங்களுக்கே தெரியாதா நாங்களே பார்த்துக்கிறோம் எங்களுக்கு புத்தி இல்லையா ஊர் உலகம் என்ன சொன்னான் நீ ஊர் உலகத்தில் வாழும்போது ஊர் உலகம் என்ன சொல்கிறான்னு பார்க்கணும் ஊர் உலகம் நீ ஊர் உலகம் இல்லாத நீ காட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்க சாஸ்திரம் சொல்கிறதுன்னா அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் பழக தெரியணும் பழக தெரியாத பழகக்கூடாது ஸ்ரீ இடத்துல பெண்கள் இடத்துல ரெஸ் நாம அது இல்லையா எவ்வளோ இன்னும் தப்பு பண்ணி பே கெட்ட பேர் வாங்குறவா ரொம்ப குறவு தப்பு பண்ணாத கெட்ட பேர் வாங்குறவா தான் குறவு ஏன்னா ஊர் வாயி அது மாதிரி இருக்கும் ஆகையினால சாஸ்திரம் அதுக்காக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனாக போகுது சாஸ்திரம் சாஸ்திரம் பாஷிகார் சாச்சது அந்த ஒரு வார்த்தையை ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கணும் அவ்வளோத்தராத்துலையும் சாஸ்திரம் ஹி வத்சலதரம் மாதாபிது சாஸ்திரம் ஆயிரம் அம்மா அப்பா கூட ஒரு சாஸ்திரத்துக்கு சமமாக மாட்டான்னு பாஷிகார சாச்சார் அதை எடுத்து மாட்டி எல்லா இடத்துலையும் மாட்டி வைக்க வேண்டிய பாஷிகாரது மற்றதெல்லாம் இருக்கட்டும் பாஷிகாரது மாட்டிக்க வேண்டியது இது இது சக்தி இது அதுக்காக அவன் என்ன ஸ்திரீ சொன்னால் வேற நம்பிடுவா அதனால் அவள் அவள் பார்த்தா இவன் என்ன சொன்னாலும் கிளம்ப மாட்டேங்கிறான்னு சொன்ன உடனே வயத்தில் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கு மேலே பெருமாளால் இளை பெருமாளால் அங்கே இருக்க முடியல அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டார் இப்போது சரி அவர் கிளம்பினார் இதுக்கு மேலே பல கேள்வி கேட்டுக்கிறார் கிளம்பினார் கிளம்பிட்டு எங்கேயாவது போய் புதரில் மறைஞ்சிட்டு அங்கே போகாத புதரில் மறைஞ்சிட்டு இருந்தா என்ன இவளை பார்த்துட்டு அப் இதை மாதிரி நிறைய கேள்வி இருக்குது நான் சொல்லலை இன்னொரு நவாகத்தில் பார்ப்போம் <laughs> அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த பதில் அஞ்சாறு பதில் அதாவது கிருஷ்ணா கூட ஏதோ ஒரு கேள்வி கேட்டான் அந்த கம்பராமாயணம் ஒரு குரூப் இருக்குது அது தசரத சத்தியவாதின்னு அப்படின்னா இப்போ சுவாமி தேசியம் கூட நேற்று சொன்ன விஷயம் அவர் பாதுகையை சாத்திண்டு ஏழு நேரம்னு சொல்லணுமா வால்மீகி ராமாயணத்தில் பரதன் வந்து கொண்டு போய் அதை இப்போ பெருமாள் திருவிழாவில் சாத்தி திருப்பி கொண்டு வந்தானா அல்லது பெருமாள் சாத்திட்டு போனதையே கொடுத்தேரா அப்படின்ற விஷயத்தில் ஸ்பஷ்டமாக இதில் இல்லை ஆனால் சுவாமி எதுக்காக பெருமாள் சாத்துட்டு போனதேன்னு ஏன் சொல்கிறார் ரெண்டுத்துக்கும் பிரமாணம் இல்லை ஸ்பஷ்டமாக சாத்தின் ஏழுன்றது இதுக்கு பிரமாணம் இருக்குது கனையாழிக்கு பிரமாணம் இருக்குது காலில் சாத்தின் ஏழுன்றதுக்கு பிரமாணம் இல்லை அப்போ உமக்கு என்னத்துக்கு பிடிவாதம் அவள் வந்து அங்கே இவன் கொண்டு போனது பட்டாபிஷேகம் ஆனால் பட்டாபிஷேகம் பண்ணி கூட்டின்னு வரணும் ஏன்னா சுபஸ்து சீக்கிரம் அவன் தசரதன் எப்படி நாளைக்கு புஷ்யத்துக்கே கல்யாணம் பண்ணணும் குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சானோ அது மாதிரி அவனுக்கு துறை இருந்திருக்கு எதுக்காக நீ சே சேனையை கூட்டினதுக்கு மத்தவா காரணம் என்ன சொன்னால் இவன் கொலை பண்ணுறதுக்கு வந்தான்னு சொன்னான் அவன் என்ன சொன்னால் அங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணிடணும் ஜனங்களோட பட்டாபிஷேகம் நடக்கும் அந்த டென்ட்டு போடுறவாள்லாம் கூட்டு வந்திருக்கான் டெம்பரரி டென்ட் டென்ட்டு போடுறவாள்லாம் கூட்டு வந்திருக்கான் மிற்றில் இருக்கவாள்லாம் அவன் கூட்டு வந்திருக்கான் யானை குதிரையெல்லாம் கூட்டு வந்திருக்கான் அங்கேயே இந்த ஜனங்கள் சொல்லித்த இச்சா மோகி மகாபாகம்னு இதெல்லாம் அங்கே பணம்னு அவன் பாரிச்சுன்னு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிருக்கு அப்போ அங்கே அவன் போனான்னா அவ்வளோ மகாவிஸ்வாசத்தோடு போயிருக்காங்க இன்னும் நீங்கள் கிளம்பும்போது யாவன்ன சரணவு பிராத்து பார்த்திவ விதோ சிரசாதார விஷயாமி நமே சாந்தி பவிஷதி அந்த வார்த்தை மொத்தம் அப்படி இருக்குது அவனுக்கு அவன் ரெண்டாவது ஆப்ஷன் வச்சுட்டு போனதாக ஒரு வார்த்தையும் இல்லை அப் அதனால் பார்த்துட்டு இன்னொன்று அந்த கேரக்டரை இன்னும் வசத்தி வைக்க முடியும் இதிகாசத்தில் அவனே கொண்டு போய் சாத்தி கொண்டு வந்தானா அல்லது பெருமாள் சாத்தின்றதை அவன் வாங்கிட்டு வந்தானா இது ரெண்டுத்துக்குள்ளே அங்கே ஸ்பஷ்டமாக சொல்ல முடியாத போது அந்த பரதன்ற ஒரு கேரக்டருக்கு ஏன் ஒரு குறவை ஏற்படுத்தணும் இந்த கேரக்டர் அசாசினேஷன் இல்லைன்னு சொன்னாலும் கூட ஆனாலும் அந்த பாத்திரம் அவ்வளோ மகாத்மா மகாத்மான்னு அவங்க சொல்லப்பட்டிருக்கான் உண்மையிலேயே பரதனுக்கு முன்னாடியும் இதிகாச புராண புருஷாலில் கூட பரதனுக்கு முன்னாடியும் பரதன் மாதிரி கஷ்டப்பட்டவா கிடையாது பரதனுக்கு பின்னாடியும் பரதனுக்கு அப்புறம் கஷ்டப்படும் நாமெல்லாம் கஷ்டப்பட்டோம்னா சொல்லிக்கவே கூடாது நம்ம கஷ்டப்பட்டோம்னே சொல்லப்படாது அப்படி இருக்கிற ஒத்தனை அவர் வரே வரலன்னா அவன் எப்படி அப்போ அவனுக்கு மகா விஸ்வாசம் எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அவன் வரலன்னா அப்படின்னு நினச்ச நீ சாத்தத்துக்கு வராட்டா அவர் இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நீ வரலன்னா நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி ஏன் போகிறதாக நாம காட்டணும் அது உண்மையாக இருந்தால் கூட அதை சொல்ல வேண்டான்னு அர்த்தம் அதுக்கு ஆகினால அவன் அவர் சாத்தி இந்த பாதுகையை கொடுத்தாருன்னு சொல்கிறது தான் அதுக்காக எதுக்குன்னா அந்த கம்பராமாயண குரூப்பில் விவாகா விவாக காலத்தில் போய் சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறதுனால அதுவும் சாஸ்திரத்தில் இருக்குது அஞ்சு அஞ்சு காலத்தில் போய் சொல்லலாம்ன்றதுக்கு அப்படி சொல்லி அந்த தசரதோடைய கேரக்டரை எதுக்கு குறைக்கணும்னு கிருஷ்ணா அந்த குரூப்பில் கேட்டா அப்படி சொன்னால் அது பெரியவாக்கிட்டையும் யோஜனை இருக்குது அப்போ இவளுக்கு முளைக்கிற மாதிரி ஏன்னா அந்த கேரக்டர் நாம ஏன் குறைக்கணுன்ற எண்ணம் அவளுக்கு தான் அவள் என்ன பண்ணிருக்கா அது அது சொல்லலாம் சாஸ்திரா பூர்த்தி சாஸ்திரா நிபுத்தின்னு சொன்னாலும் அப்போ கூட இப்போ மேலே பட்டாபிழகத்தில் சொல்ல போகிறேன் ஒன்னோட தாண்டா ராஜ்யம் ராஜ்ய சுல்கம் வச்சுருக்கேன் உங்கள் அப்பாவை உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுற போது கேகை நாட்டு இடத்துல நம்ம அப்பா உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுற போது கேகை நாட்டு இடத்துல ராஜ்ய சுல்கம் வச்சுருக்கேன் அந்த ராஜ்ய சுல்கம்னா என்னன்னா இவளை பட்டத்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோ இவ வயிற்றில் பிறக்கிற பிள்ளையும் நாளைக்கு ராஜா ஆகிறதுக்கு தகுதி ஒருவேளை அப்போ யாருக்கும் கல்யாணம் குழந்தை இல்லை ஒருவேளை குழந்தை பிறந்ததானால் கைகேயிக்கு முதல்ல குழந்தை பிறந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அவள் பிள்ளை ராஜாவாகணும்ன்றது தான் கண்டிஷன் இவ வயிற்றுல இருக்கிற இப்போ பிறக்கிற குழந்தைக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு அவள் கண்டிஷன் போட்டதா கொள்ளவான ஏன்னா ராமாயணத்தில் அந்த விஷயம் இல்லை இருக்கிறத வச்சுட்டு அப்படி இல்லாட்டா அனாவசியமாக சுமத்திர மூடி மறைச்ச சுமத்திர இருக்குது தெரியும் இந்த கன்யா ராஜ்ய சுல்கம் வச்ச போது ராமன் இல்லை பிறக்கல இது ராமாயணத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு பரதனை நீ திருப்பி போடா அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த வே ராமாயணத்தில் வேறு எந்த இடத்துலையுமே இல்லை பெருமாள் பரதனிடத்தில் தான் சொல்கிறேன் அதுவும் ஒரு ஒரு அனுஷ்டு ஸ்லோகத்தில் ஒரு அடியில் இருக்குது ராஜ்ய ராஜ்ய சுருக்கம் வச்சா அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணும்போது அதனாலையும் இது ஒன் ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த ரெண்டு வரத்தை வச்சுட்டு பார்த்தாலும் இது ஒன் ராஜ்யம் ராஜ்ய வச்சுட்டு பார்த்தாலும் ஒன் ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நாம் என்ன பண்ணால் இப்படி அர்த்தம் பண்ணிக்கிறது தான் நல்லது ஒரு அவள் வந்து நூ அப்படி இல்லாட்டா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் எழுதி வச்சே நம்மளால் வாசிக்க முடியல இன்னும் நூறு கோடி கிரந்தம் அவ சொல்ற அவர் சொல்கிற பிரம்மா நாங்கள் நூறு கோடி சதகோடி பிரவிஸ்தரம் ராமாயணம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அதில் இதுக்கு பதில் இருக்கலாம் முக்கியமானதை சொல்லுவோம் முக்கியம் இல்லாத விட்டேன்னு சொன்னால் கூட நமக்கு கிடைச்ச பாக்கியத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்துக்கு எவ்வளோ மேன்மையை கொடுக்கணுமோ அவ்வளோ மேன்மையை கொடுக்கணும் அதுதான் சமப்பட்டு அவர் பரதனை எதுக்கு குறைச்சி சொல்லலாம் வரும்போதே அவன் வராட்டா அப்படின்னு நினச்சிட்டு போனான்னு ஏன் சொல்லணும் அனாவசியமாக அந்த அவ்வளோ உயர்ந்த மகாத்மா மகாத்மான்னு பெருமாள் வாயில் பேரை வாங்கிட்ட விஷயத்தில் அது எங்கே போய் எழுதியிருக்காரு பாரு அவர் ரகசாரத்தில் பிரதான பிரதிநிதி அதிகாரத்தில் அதை போய் போ அதாவது கூட பிரபுத்தி நிவர்த்திகளாலே கண்டுகொள்வது அப்படின்னு சாச்சிருக்கேன் அப்போது அந்த அளவுக்கு அந்த சுவாமி தேசிய மாதிரி ஒரு நையாயிகளுக்கு அந்த எண்ணம் அந்த அந்த இதிகாசத்துக்கு ஒரு குறை வந்துடப்படாதுன்ற அளவுக்கு அவ பார்க்குறா அந்த பாத்திரத்துக்கு அந்த குறை வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறா ஆகினாலே அப்படி இருந்தால் இவன் ஏன் புதரில் மறைஞ்சிக்க வேண்டியதானே இப்போ நான் பார்த்தா நமக்கு நமக்கு நீங்கள் லிஸ்ட்டு போடுங்கோ கண்டிப்பாக நமக்கு ரெண்டு கேள்வி மூணு கேள்வி மேலே வராது அவன் ஐம்பது கேள்வி கேட்டு பதில் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அவன் புதர்கிட்ட இந்த பக்கம் புதரில் மறைஞ்சிருந்தான்னா அவன் இந்த பக்கம் வந்தான்னு வச்சுக்கோ எங்கே லக்ஷணம் வரலையானா வரல பாத்தியா அப்போ நான் சொன்னது சரியாச்சுன்னு வா புரியுதா இவன் இவ்வளோ போய் சொல்கிறானே அங்கேயே போல பாருங்க உங்ககிட்டயே வரல பாருங்க அப்படின்னு சொல்லுவாள் இதுக்கு மேலே எத்தனை அப்படி சொல்லுவாளா வேற எப்படி சொல்லுவா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு என்கிட்ட சொல்லுங்க அதனால அதனால தர்மஜா அப்படின்னு சொல்லி போனார் அதுக்கப்புறம் அவ அவன் மாரீசன் அவன் அப்படி பண்ணால் இங்கே இவன் வந்தான் தசக்ரீவன் வந்தான் இவன் இடத்துல வந்து ஒரு சன்னியாசி வேஷத்தில் வந்தான் ததா அசாத்திய தசக்ரீவா க்ஷிப்ரம் அந்தரமா ஸ்திதா அபிஜக்ராம வைதேகிம் பரிவிராஜக ரூபதிர்த்து இவன் எவ்வளோ நாடினா நான் வேஷத்தை மாற்றிண்டு பரிவிராஜகனாக போய் சீதா சீதையை அபகரிக்கிற வரை அங்கே அவன் ஓடின்னு இருக்கணும் <laughs> இவன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரத்துக்குள்ளேயே அவன் ஓடிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அவன் எவ்வளோ நாளைக்கு ஓட விட்டுருக்கான் பாருங்கோ பெருமாளை <laughs> அப்படின்னு சொன்னால் அதனால் அபி அபிசக்ராம வைதேகியும் பரிவிராஜக ரூபத்து புல்லால் மூடப்பட்ட கிணறு மாதிரி அந்த இடத்துல வந்து சேர்ந்தான் அப்போது தத்யாத் அப்போது நீ யார் யாருமே இல்லாத புருஷாக இல்லாத நீ எப்படி இங்கே இருக்க அப்படின்னு சொன்னோடனே ராமனுடைய குணத்தை கீர்த்தனம் பண்ணுறா எங்கள் ஆத்துக்கார் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு ரொம்ப அந்த இடத்துல லக்ஷ்மணையும் சோதனை பண்ணுறா எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணால் இதை நாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பிராட்டி போய் தப்பாக நினைப்பல அப்படின்னு சொன்னால் பிராட்டினா அவன் திரும்பி வந்தவொடனே அபஜார க்ஷாபனம் பண்ணிக்கலாம் அவன் திரும்பி வந்தவொடனே அபஜார க்ஷாபனம் பண்ணிக்கலாம் இப்போ இது அவனுக்கு கர்ண கட்டோரமாக இருக்கணும் அப்படின்னா லக்ஷ்மணுக்கு மயிர்கூச்சல் அவ்வளோ சொல்லிட்டு தான் சொல்லிகிட்டே இருக்கணும் ராமாயணத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை பார்த்துங்க இப்போது நீங்கள் ஒன்று ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் ஒரு விஷயம் வாசிக்கிறீங்கன்னா அது கடைசி வரை அப்பா சொல்லுவேன் இந்த மயிர்கூச்சல் இது ரோம ரோமாஞ்சனம் இருக்கிறத அது எங்கெங்கெல்லாம் சொல்லிருக்கானோ பாருடா அவன் வால்மீகி அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா அதிக சந்தோஷம் இருக்கும்போது அருவறுப்பை கேட்கும்போது ஆகும் அப்படின்னா அதை பற்றிய டேட்டா ஃபுல்லாக இருக்கும் வால்மீகி ராமாயணத்தில் அதிக கோபம் இருக்கும்போது உதடு துடிச்சதுன்னா அப்போது நமக்கு சொல்ல முடியாத உதடு துக்கத்தில் உதடு துடிச்சா அப்போது ரோமாஞ்சம் வரும் சுகத்துக்கு மாத்திரம் வரதில்லை அது இந்த மூணு காரணத்துக்கு வரும்னு அங்கங்கே அவன் மதினி சொன்ன வார்த்தை அவனுக்கு அந்த கர்ண கட்டோரமாக எப்படி இருந்ததுன்னா மைக்கூச்சரி வரா மாதிரியாக இருந்தது அவனுக்கு அப்படின்னு சொன்னேன் அப்போது அந்த இடத்துல லக்ஷ்மணையும் வசதியாக தான் சொல்கிறாவா இதில் என்ன தெரியுதா தன் மனசில் உண்மையில் லக்ஷ்மணை பற்றி அந்த எண்ணம் இல்லைங்கிறத காட்டுறதுக்காக அவ்வளோ வசந்தவர் பிரதிகிரகம் வாங்க மாட்டார் எங்கள் ஆத்துக்கார் தானந்தான் பண்ணுவார் தன் வஸ்துவ மத்தவாள் கொடுப்பார் தவிர இன்னொருத்தர் இடத்துல பிரதிகிரகம் தத்யா ந பிரதிகன்யாத்து சத்தியம் புரியார் நஜாருதம் எங்கள் ஆத்துக்கர் வாயில் பொய் என்பதே வராது அது மாத்திரம் இல்லை ஒருத்தர் பொய் சொல்லாத இருக்கணும் சத்தியசந்தனாக இருக்கணும்னு இடத்துக்காக காட்டுக்கு வந்தார் எங்கள் ஆற்றுக்க அப்படின்னு அவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுறாவோ குஷித்வா அது மாத்திரம் இல்லை எத்தனை வருஷம் அவ அவ்வளோ அவ சன்னியாசின்னு உடனே அவ்வளோ நம்பிட்டாவோ உஷித்வா துவாதச சமாக இக்ஷ்வா கூணாம் நிவேசனே குஞ்சானா மானுஷான் போகான் சர்வகாம சமிருத்தினி ஒரு குறவும் இல்லாத சந்தோஷமாக வாழ்ந்ததே பன்னெண்டு வருஷம் இந்த பன்னெண்டு வருஷம் சொல்கிறது இதெல்லாம் வச்சுட்டு தான் நாம் எப்போ காட்டு கிளம்பினா அங்கங்கே கொட்டி வச்சுருப்பேன் டேட்டாவை அவர் மொத்தத்தையும் டேபிள் போட்டு நாம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணிக்கணும் அதனால் உஷித்வா துவாதசமாக இக்ஷ்வா கூணாம் நிவேசனே புஞ்சானா மானுஷான் போகான் சந்தியில் புஞ்சானா மானுஷான் போகான்னு சொல்லலாம் புஞ்சானா அமானுஷான் போகான்னு சொல்லலாம் புரியுதா அப்போ அவன் தலையில் கொட்டுற மாதிரி இருக்குது நான் அமானுஷ போகத்தை அனுப்பிச்சோ நீ மானுஷ போகத்துக்கு நீ சொல்ல போறியான்னு அதுக்காக புஞ்சானா மானுஷான் போகான் சர்வகாம சமிருத்தினி முதல்ல மூணு மா மூணு மாமியார் இருந்தும் ஒரு பிரச்சனை இல்லை அதை சொல்லணும் ஒரு மாமியாரையே தாக்கு பிடிக்க முடியல மூ மூணு மாமியார் இருந்தால் எனக்கு மாமியார் பிரச்சனையே இல்லாமல் இருந்தேன் சந்தோஷமாக இருந்தேன் எல்லாம் அங்கே சொல்லலை நான் சொன்னேன் இது அப்போது நீங்கள் சன்னியாசியாக வந்திருக்க இது வந்து ஒரு முகூர்த்தம் இரும் ஓ அவள் வந்துடுவா பழம் அதெல்லாம் கூட ஏன்னா ஆத்துக்காரர் இல்லாத போது கொடுக்கக்கூடாது ஆற்றுக்கு வந்தால் கூட ஸ்திரீகளுக்கு எதுக்காக வச்சுருக்கான்னா அவளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது சப் தப்பிச்சுக்கிறதுக்கு அது நான் எனக்கே இருக்குது எங்கிட்டயே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கூடாது அவள் ஏன்னா அவர் கேட்டுட்டு சொல்கிறேன் என்ன இருக்கோ தெரியாதுன்னு சொல்லிடணும் இவன் சம்பாரிச்சா கூட அப்படி சொல்லிடணும் ஏன்னா அதனால் எத்தனையோ லாபம் இருக்குது அதுக்கு இப்போ வந்துருக்கிறேன்னு உடனே அவள் பழத்தெல்லாம் கொடுக்கலாம் நீங்கள் ஒரு முகூர்த்தம் இருங்க போகிறோம் இங்கே இடத்துல அவள் வந்துடுவா வந்தவுடனே அவன் சத்காரம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவள் சொல்கிறா உடனே அவன் என்ன பண்ணிவிட்டான்னா நான் எங்கே ஒரு முகூர்த்தம் வருது நான் ரொம்ப அவசரமாக வந்திருக்கேன் அவன் அங்கே அதுக்குள்ளே இதுவாகிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக ஏன வித்ராசிதா ஏன்னா ஏற்கனவே இவன் அமுச்சிருக்கான்னா அவன் ஏற்கனவே மாறிச்ச போயிட்டான் அவன் எவ்வளோ தூரத்தில் போய் போயிருக்கான்றதை கேல்குலேட் பண்ணிட்டு இவன் வந்திருக்காங்க இப்போ இவன் வரத்துக்கு முன்னாடியே அங்கே மான் போயாச்சு இப்போ அப்படின்னா அவன் எவ்வளோ தூரம் ஓடி இருக்கணும் பாருங்க அப்படின்னா இவன் வந்து அபகரிக்கிற வரை அவள் வேகமாகவும் திரும்பி வரக்கூடாது அந்த அளவுக்கு அவன் கூட்டின்னு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால ஏன உடனே பார்த்தா அவன் சன்னியாசி வேஷம் இல்லை அவ்வளோ உயரமாக நிற்கிறான் அவன் அவள் பயந்து போயிட்டா ஏன வித்ராசிதா லோகாக நான் ராவணன் என் பேருக்கு தகுந்த உருவம் கொண்டவன் பயம் கலப்பக்கூடியவன் என் பேரை சொன்னால் பயப்படாதவாளே கிடையாது என்று சொன்னால் உடனே சீதைக்கு கண் செவந்து போச்சு பயந்து போயிட்டாள் அவள் அபகிருத்திய சஜீம் பாரியாம் அப்பயும் அவள் தைரியமாக பேசுகிறா அவள் இடத்துல அப அபகிருத்திய சசியும் பாரியாம் நான் சொல்கிறத கேட்டுக்கோ நான் சன்னியாசின்னு சொல்லி உனக்கு மரியாதை கொடுக்க பார்த்தேன் நீ இப்படி இருக்க உன்னுடைய அழிவு நிச்சயம் என்னை யாருன்னு நினச்சிருக்க நீ ஓணும்னா சசியை போய் இந்திராணியை போய் இழுக்க பாரு நீனு ஆகினால அபகத்திய சசியும் பாரியாம் சக்கியம் இந்திரஸ்ய ஜீவிதம் அதை மாதிரியாக நச்ச ராமஸ்ய பாரியாம் மாம் யாஸ்தி ஜீவிதம் நீ இந்திராணி மேலே கையை வச்சு தூக்கிட்டு போயிட்டும் உன்னால் வாழ முடியும் ராமநாம்பியாவில் நீ தூக்கிட்டு போயிட்டு உன்னால் வாழ முடியாது இதை நினச்சிக்கோ என் ம என் பா என்னுடைய பர்த்தாவை நீ அவ்வளோ சகஜமாக நினச்சிக்காதே உடனே இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படிங்கிறா அவன் என்ன பண்ணா ஜக்ராக ராவண சீதாம் புதக்கே ரோஹிணீம் இவா புதக்கே ரோஹிணீம் இவா ஜக்ராக இமேட் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் சொல்லாட்டா கூட அவன் கையால் தான் தூக்கி எடுத்துட்டுட்டான் ஜக்ராக ராவணா சீதாம் புதா கே ரோஹிணிமிவா ரோஹிணியை புதன் தூக்கினா மாதிரியாக சந்திரனுடைய ஆம்பியா ரோஹிணி சந்திரனுடைய ஆம்பியா மாத்திரம் இல்லை பிடிச்ச ரோஹிணி இப்போ உபாத்தியாய கல்யாணத்தில் எங்கேயாவது போனால் பாருங்கோ மாங்கல்ய தாரணம் ஆன உடனே நல்ல பாகவதாளாக இருக்கும் அந்த இடத்துல பாகவதாள் எங்கே இருக்கா சந்தியாமரம் எங்கே இருக்கான்னு கேட்காதுங்க இருக்கிற பட்சத்தில் அவள் இடத்துலலாம் அக்ஷதையை கொடுத்துட்டோ இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அவள் சௌக்கியமாக இருக்கணும் அந்யோன்யமாக ஹிருதயத்தில் அவளுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சமம் வந்தாலும் அவளுக்குள்ள ஹிருதயத்தில் ஒரு இது வரப்படாது என்பதற்காக எவ்வளோ மந்திரங்கிறது இருந்தாலும் பத்து பாகவதாள் சாத்விகாள் அந்த அக்ஷதையை போட்டால் நல்லதுன்றதுக்காக உடனே ஒரு இது சொஸ்தி வாசனம் சொல்கிற சொல்லிவிட்டு அங்கே ஒரு இவா வந்து ராமச்சந்திரனையும் சீத்தையும் போல அதுக்கப்புறம் தான் சச்சியையும் இந்த இந்திரனையும் இந்திரனையும் சச்சியும் போல அதில் இந்த உதாரணம் ஒரு பத்து சொல்வா லிஸ்டில் அதில் சந்திரனையும் ரோகிணியும் போல அப்படின்னு சொல்லி இவா இருக்காளே சந்திரனும் ரோகிணியும் போல வாழ வேணும் ராமச்சந்திரனும் சீத்தையும் போல வாழ வேணும் இப்படின்னு சொல்கிற இடத்துல இந்திரனும் சச்சியும் போல வாழ வேணும் அப்படி நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லி அக்ஷதை சேர்க்குறா அதில் புதக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா சந்திரனுக்கு பல ஆம்பியா அதில் பிடிச்ச ஆம்பியா ரொம்ப பிடிச்ச ஆம்பியா ரோஹிணி அந்த ரோகிணி இப்போ ராமனும் சீதையும் அப்படிப்பட்ட சந்திரனுக்கு எப்படி ரோகிணி இடத்துல ஆசையோ ரோகிணிக்கு எப்படி சந்திரன் இடத்துல ஆசையோ அப்படிப்பட்ட ஆசை இவா ரெண்டு பேருக்கும் சந்திரனோட பிள்ளை புதன் அப்போ நீ அம்மாவையே தூக்கிட்டு போக பார்க்குறேன்னு அர்த்தம் அப்போது நீ தூக்கிட்டு போகிறது புதஹா கே ரோஹிணி மிவாஹா புதன் ரோஹிணியை தூக்குற பிள்ளை புதன் யாரு சந்திரனோட பிள்ளை அவன் ரோஹிணி யாரு சந்திரனுடைய ஆம்பியா அப்போ அம்மாவை குழந்தை தூக்கிறதுக்கு சமம் அப்படின்னா நீ என்ன நான் உனக்கு அம்மான்னு அர்த்தம் புரியுதா உண்மையில யார் சீதை ராமனுக்கு அம்மா தான் லோக மாதாவள் ஆகினால ஜக்ராக இவர் சொல்கிற இது கவி கூற்று அதாவது வால்மீகியோட கூற்று அவன் எப்படி சீதையை தூக்கினான் என்று சொன்னால் புதக்கே ரோஹிணி விவா புதன் ரோஹிணியை தூக்கினா மாதிரியாக ராவணன் சீதையை தூக்கினான் என்று விசாரிச்சார் அப்புறம் அங்கேருந்து அவ ஓன்னு கதறி அழுதா ராமராமான்னு கத்தி எழுதா அதுக்கப்புறம் இந்த சப்தத்தை ஜடாயு கேட்டார் ஜடாயு அந்த இடத்துல வர ஜடாயுக்கும் அவருக்கும் யுத்தம் ஏற்படுறது தத் பபூவ அத்தம் யுத்தம் கிருத ராட்சசையோஹோ ததா அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்ட போது அவர் ரெண்டு ஆயுதத்தை உபயோகப்படுத்தினார் தன்னுடைய மூக்கை உபயோகப்படுத்தினார் அதை மாதிரியாக நகங்களை உபயோகப்படுத்தினார் தார தாரையாக மலையிலேருந்து அருவி கொட்டுற மாதிரி அவன் உடம்புல ரத்தம் கொட்டுறது குத்தின குத்து அந்த மூக்கால குத்தின குத்து அவனால் பொறுத்து கொள்ளவே முடியல அவனுடைய கொடையை அடித்து தள்ளிருக்கார் சாரதியை கீழே தள்ளிட்டார் அவன் பார்த்தான் இவரிடத்துல நாம் ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைக்கு வந்துட்டான் அவன் ஆகையினால அப்புறம் சபக்ன தன்வா விரதோ ஹதாஷா ஹதசா ஹதசாரதிகி அங்கே நாதாய வைதேகிம் பபாத புவி ராவணா அந்த தேரிலேருந்து சீதையை தூக்கிண்டு தேரை விட்டு கீழே குதிச்சுட்டான் அவன் ஜெயிக்க முடியாதுன்ற அளவுக்கு கீழே குதிச்சுட்டான் அப்புறம் அவனுக்கு உதடு அந்த இடத்துலையும் சொல்ற அவனுக்கு உதடு துடிச்சது பயத்தில் யாருக்கு ஜடாயு இடத்துல சண்டை போட்டு அவனுக்கு உதடு துடிச்சது ரோமாஞ்சனம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறார் அதுக்காக அப்படி பார்க்கணும் ராமாயணத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக உதடு துடித்தது காலால் அப்புறம் கடைசி என்ன காலாலேயே உதச்சான் அதுதான் சொல்கிறேன் ஜடாய் ஒரு பாகவதனுக்கு அவங்க காலால உதப்பட்டுதே என்னாலன்றது பெருமாளுக்கு அவ்வளோ மனசு சமம்னு காலால் உதைக்க ஆரம்பித்தான் கடைசியில் எடுத்து இவர் சிறக வெட்டு இதுவே சிறக வெட்டணும் அப்படின்னு சொல்லி கட்கத்தை எடுத்தான் அவருடைய ரெண்டு சிறகையும் வெட்டி தள்ளிவிட்டான் அப்புறம் ரொம்ப அங்கேருந்து அவன் கொண்டுட்டு போயிட்டான் போகிற வழியில் அவள் பார்த்தால் இப்போது அஞ்சு பேர் வானரால் ஒரு அவன் தூக்கிட்டு போகிற போது அஞ்சு பேர் வானரால் அவள் பார்க்குறாள் மேலேருந்து பார்க்குறா அப்போது அந்த ஆபரணங்கள்லாம் கட்டி அதன் இடத்துல போ போடுறா அதுக்கப்புறம் இங்கே இவா வந்து திரும்பி வரா பண்ணசாலைக்கு வந்து சேர்ந்தா அங்கே பெருமாள் லக்ஷ்மணன் பார்க்குற அப்போ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு பெருமாள் பெருமாளுக்கு இஷ்டம் இல்லை லக்ஷ்மணன் வந்ததில் அவருக்கு அவ்வளோவா திருப்தி இல்லை நீ வந்திருக்கப்படாது ஸ்திரீகள் சுபாவம் தெரியாதா எப்படி இருந்தாலும் நீ அங்கேயே இருந்துட்டுருக்கணும் நீ ஏன் வந்த அப்படின்னு கூட கேட்குற பெருமாள் ஆகினால நான் வேறு வழி இல்லை அப்புறம் சொல்கிறேன் விற்த்தாந்தத்தை சொல்கிறான் அந்த இடத்துல இந்த பரதனை தூஷித்ததை உடலை எந்த இடத்துல ஏன்னா அவர் வந்து என்ன இருந்தாலும் நீ வந்திருக்க கூடாதுன்னு எனக்கு தோன்றது அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அப்போ அவருக்கு நான் தான் வந்ததுக்கு காரணத்தை சொல்லணுமோண்ணா இந்த வார்த்தை பரதனை விடாத அப்படியே டே அப்படியே வித்தின் கோட்டு சீதையில் அப்படியே வார்த்தை எடுத்து அந்த இடத்துல போட்டு இப்படி சொல்லிட்டா மதினி நான் என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு அப்புறம் அந்த இடத்துலேருந்து திரும்பி வந்தால் திரும்பி வந்து பார்த்தா மார்கழி மாதத்தில் குளம் எப்படியானா அழகு இடந்து கிடக்குதோ தாமரையெல்லாம் அந்த ஹிமகலன் நீவ நஷ்ட சோபா அங்கே சீதையை பார்த்த போதும் சொல்கிறேன் இந்த ஆசிரமம் சீதை இல்லாத ஆசிரமம் தாமரை இல்லாத குளம் மாதிரியாக இருக்குது ஓன்னு அழறவர் அப்போ உற்சாகம் சொல்கிறார் உற்சாகத்தை விடக்கூடாது ஒருவேளை இவள் ஏதாவது புஷ்பம் பறிக்க போயிருக்கலோ அப்படி இருந்தால் நாம் இல்லாத பார்த்து போக மாட்டாளே ஜலம் கொண்டு வர போய் ஏதாவது ஆச்சோ அப்படின்னு எல்லாம் தர்றா அந்த இடத்துல தேடிகிட்டே இருக்கா கோதாவரி கரைக்கு வர மறுபடி கோதாவரி கரைக்கு வர பொழுது பார்த்தால் இவர் விழுந்திருக்கிறது தெரியுது அந்த இடத்துல இவர் அவளை கூப்பிடும் கூப்பிடும்போதே பல்லாண்டு சொல்லி கூப்பிடுறார் யாம் ஓஷதீம் இவ ஆயுஷ்மன் அன்வேஷயதி மகாவனே சா தேவி மமச்ச பிராணாக ராவணேன உபயம் ஹிருதம் என்ன அழகான ஸ்லோகம் பாருங்க அங்கேயும் மங்களாசாசனம் யாம் ஓஷதீம் இவ ஆயுஷ்மன் ஆயுஷ்மன்னு அங்கேயும் பல்லாண்டு பாடுறாரு ஆயுஷ்மான்களே அப்படின்னு கூப்பிடும் போதே கல்யாண வார்த்தை பேசணும் அப்படி கல்யாண வார்த்தை எந்த நிலையிலையும் கல்யாண வார்த்தை பழவேரி சடகோபாச்சாரன் ஸ்ரீகாரி சுவாமி தேரை அவர் வாயில் எந்த கடுவாக இருக்காது முகம் மாறாது அவர் எப்பயும் அசப்தம் வராது அவர் நிலையில் நாம் இருந்தால் அந்த இடத்துல ஏதாவது வாயில் கண்ட வார்த்தை வந்திருக்கும் அது மாதிரி நமக்கு வார்த்தை வந்துருக்கும் நான் ஒரு தடவை என்னையும் தாக்கி கொள்ள முடியாத உமக்கு எப்படி இது வராது இருக்குது அப்படின்னு கேட்டேன் நான் அப்படின்னா அவர் சொன்னேன் நான் வேதாத்தியனம் பண்ணுவேன் சாதாரண பெருமாள் இல்லை திவ்யதேசத்து பெருமாளுக்கெல்லாம் பாராயணம் பண்ணுறேன் அந்த பெருமாளுக்கு பாராயணம் பண்ணுற பாக்கியம் பண்ணி வேதம் பண்ணுற வாயில் என்னத்துக்கு இந்த பேச்சு வரணும் அப்படின்னு நான் பேசுறது இல்லை திப்பிதேச பெருமாளுக்கு வேத பாராயணம் பண்ணுற அளவுக்கு பாக்கியத்தை பெருமாள் கொடுத்துருக்கான் நான் ஆற்றுல உட்காந்தாலும் பஞ்சாதி சொல்லிட்டே தான் இருப்பேன் என் வாயில் பஞ்சாதி இருந்துகிட்டே இருக்கும் பஞ்சா ஏன் நானும் மனுஷன் தானே எனக்கு வராதானா ஆனால் பஞ்சாதி சொல்கிற வாயில் எதுவும் திவிதேச பெருமாளுக்கெல்லாம் பாராயணம் பண்ணுற வாயில் எதுக்கு இதெல்லாம் வரணும் அப்படின்னு நான் ஆரம்ப காலத்தில் கண்ட்ரோல் பண்ணேன் அது அப்படியே எனக்கு ரொட்டீன் ஆகிடுது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அந்த நிலையில் இருக்கவா கூட ஆயுஷ்மன்னு ஆயுஷ் ஆயுஷ்மன்னு கூப்பிடணும்னு பெரியாழ்வா பல்லாண்டு பாடினது அதிசயம் இல்லை இவர் பல்லாண்டு பாடினதுன்றது அவ்வளோ அதிசயம் யாம் ஓஷதியும் இவன் ஆயுஷ்மன்னு அன்பே ஷயதி மகா அவனே எப்படியானா நீங்கள் மருந்த மருந்தை தேடுறதுக்கு காட்டுக்கு வந்து மருந்து எங்கே கிடைக்கும்னு தேடுவாளோ அதை மாதிரி நீங்கள் சீத்தையை தேடுறங்கோ சா தேவி மமச்ச பிராணாக ராவணேனா உபயம் கிருதம் என் உயிரையும் எடுத்துட்டு தான் அவன் அப்படின்னா நான் பரமதிக்கு போகிறேன்னு அர்த்தம் சீதையும் அவன் கொண்டு போயிட்டான் அதனால் ஒன்று சொல்கிறேன் நசத்வயா வியதாகாரா ஜனகசிய சதா பிரதி வைதேஹியா ரம்தே விப்ரம் க்ஷிப்தம் ஹத்வா ஹத்வா தம் ராட்சசம் ரணே எனக்கு நல்ல இது இருக்குது நீங்கள் அவசியமாக மனசை உற்சாகத்தோடு இருக்கணும் உற்சாகத்தை விட்டுறக்கூடாது எந்த காலத்துலையும் உற்சாகத்தை விட்டுறக்கூடாது அவசியம் அதுக்கு மேலே அவர் எத்தனையோ ஜோதிஷம்லாம் சொல்கிறார் யாருக்கு தெரியுது ராமாயணத்தில் நமக்கு தெரிஞ்சது ரெண்டு பர்சன்ட் இருக்குமோ அது நான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது சரணாகதி பிழையமாக எங்கெங்கே வால்மீகி சாச்சிருக்கிறோம் அதை தவிர எனக்கு தெரியாது சுவாமி தேசியன் எங்கெங்கே எதுக்கு கோட்டு பண்ணுறீரோ அது தவிர ஒன்றும் தெரியாது இந்த கதை கதை இந்த அளவு கதை சொல்கிறதுக்கே கூட நான் காத்தால சேவிச்சுட்டு ஆஃபீஸ் போனால் என் எங்கள் அப்பாவுக்கு நான் கணக்கு ராமாயணம் ஜெயிக்காத கிளம்பினா முகம் எள்ளும் கொல்லும் அப்படியே வெடிக்கும் <laughs> போயிட்டு வரப்பான்னா பதில் வராது ராமாயண சேவிச்சுட்டு போயிட்டு வரான்னா ஊ அந்த ஊன் தான் வரும் அதுக்கு மேலே வராது ராமாயணம் சேவிச்சுட்டு நாம் ஆஃபீஸ் கிளம்புனா போயிட்டு வரேன்பா அப்படின்னா ஊ அப்படின்னுவேன் ராமாயணம் சேவிக்காது போனால் அந்த பதிலும் வராது அதுவும் மூணு நாள் கேட்டால் அவருக்கு அது மேலே ஏதோ நீ ஆஃபீஸ் கீஃபீஸ் என்ன சொன்னாலும் இப்போ அவர் இருந்தவரை அவர் நாற்பதாவது பட்டாபிஷேகம் பண்ணேன் பட்டாபிஷேகம் கூட்டலாம் பண்ண மாட்டேன் ஆற்றுல அவர் பாட்டுக்கு சேவிச்சுட்டு நான் பிரகாஷ் நகரில் ராதாமாமிக்கு தெரியும் அந்த ஆற்றுக்கு வந்திருப்பா ஒரு ஷீட் ஹவுஸு அங்கே ஜன்னலும் இருக்காது ஒன்றும் இருக்காது இருட்டாக இருக்கும் இவருக்கு வயசாகிடுத்து அதை சரியாக படிக்க தெரில நாற்பது அப்போது நாங்கள் பிரகா பழவேர்லேருந்து வந்தபோது நாற்பதாக இருக்குது ஒன்றா பண்ண கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த வீடு அப்போ ஏழு மணி நாள் அது மாதிரி நல்ல வீடாக போக முடியல இதுக்கு ஏதாவது தப்பாக படிச்சுட்டு போகிறோமே நினோம் ஆனாலும் நாற்பத்தி ரெண்டு வரை நான் தான் பார்த்தா அபிஷேகம் பண்ணுவேன் ஏன்னா எங்கள் ஐடிங்கர் நம்பர் நாற்பத்தி ரெண்டு <laughs> அதனால் நான் இன்னும் ரெண்டு தப்போ குப்போ படிக்கிறேன் கண்ணு தெரிதோ தெரியலையோ குட்டோ குட்டோ படிக்கிறேன் நான் நாற்பத்தி ரெண்டு பண்ணணும் ஏன்னா எங்கள் ஐடிங்கிற நம்பர் நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு முடிஞ்சுது அதுமாரி இனிமேட்டு நீ சேவி அப்படின்னு நான் சேவிச்சேன் நான் அதுக்கப்புறம் அப்பா இருந்த வரை நான் பதினோரு தடவை சேவிச்சிருக்கேன் அப்போ என்ன பண்ண கார்த்தால் நான் சேவிக்கிறேன்னா அப்போ பேச மாட்டேன் ஏன்னா இவன் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு ஆனால் நாலு சர்க்கம் வாசிப்பேன் ஏன்னா ரெண்டு சர்க்கம் வாசித்தாலும் கொஞ்சம் முகம் நல்லா இருக்காது ஏன்னா பத்து சர்க்கம் சேவிக்க சொல்லிருக்கு சாஸ்திரத்தில் முடிஞ்ச அளவுக்கு பத்து சர்க்கம் சேவிக்க சொல்லிருக்கு முடியாட்டால் தான் நாலு சர்க்கம் சேவிக்க சொல்லிருக்கு அதனால் என்ன பண்ணுன்னா அதுவே இதுன்னு சொல்லிட்டு இந்த நாலு சர்க்கம் நான் என்ன சேவிக்கிறனோ அது அப்படியே அவர் மனசில் இருக்கும் நான் எத்தனை இடத்துல தப்பு பண்ணிருக்கேன்னு அவருக்கு கரெக்டாக தெரியும் எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு இன்னும் ஒன்று அவருக்கு நான் வச்சுட்டு இருக்க புஸ்தகத்தில் அவரது தெலுங்கு புஸ்தகம் தெலுங்கு புஸ்தகம் எனக்கு தெரியாது நான் வந்து தேவநாகரி புஸ்தகம் படித்தேன் அந்த தெலுங்கு புஸ்தகம் தான் அவர் எதையுமே தெலுங்கு புத்தகம் தான் நம்புவார் அவர் ஏன்னா தெலுங்கு புஸ்தகம்லாம் நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அதெல்லாம் பாட பின்னாடி தான் இந்த மனசு கலியுகம் கூட கூட மனசு வந்து தன் அபிப்பிராயத்துக்கு இருந்தால் கொஞ்சம் பாடபேதம் பண்ணுறது அதை போடுறது வித்தின் கோட்டு போடுறது அப்புறம் அடுத்த பிரிண்ட்டில் கோட்டை எடுக்க இது வித்தின் பிராக்கெட்ஸ் போடுறது இதெல்லாம் இப்போ சில்மிழம் வந்துட்டு நான் அவர் ஒத்துக்கவே மாட்டேன் எதுவாக இருந்தாலும் அந்த தெலுங்கு புக்கை எடுக்க அப்படின்னுவேன் அதுக்காக அது என்ன பண்ண மனசில் வச்சுப்பேன் எனக்கு தெலுங்கு தெரியாது நான் இந்த புஸ்தகத்தில் வாசிப்பேன் சாயங்காலம் வந்த உடனே இந்த புஸ்தகத்தில் இந்த பாடம் இருக்குது நம்ம பெரியவா பாடம் இது அதுக்கு யுக்தி அது சொல்லுவேன் நான் எங்கெங்கெல்லாம் கரெக்டாக தப்பு பண்ணணும் அங்கெங்கெல்லாம் பண்ணுவேன் எங்கே அது மாத்திரம் இல்லை எங்கெங்கெல்லாம் நான் அதை சேவிக்கிற ஸ்பீடு மாறுறதோ ஸ்பீடு இருக்கும்போது இவனுக்கு புரியுது ஸ்பீடு இல்லாட்டா இவனுக்கு புரியல <laughs> அங்கே நிறுத்தி ஏன் சேவிச்சான் அப்போ பதச்சேதம் பண்ணுறதுல ஏதோ அவனுக்கு ப்ராப்ளம் இருக்குது மொத்தம் அவன் இடத்துல இருக்கும் அதில் ஒரு பாயிண்ட் கூட வர மாட்டேன் ஆ நீ சந்தியாமணியா உட்காந்து சாப்பிடு தட்டு போட்டுக்கோ நான் தட்டு போட்டு சாப்பிட்டே இருந்தா பேக்ரவுண்டில் அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பேன் இது பாட பாடவேதம் இருக்குது நீ கோவிந்தராஜ் புஸ்தகத்தை எடு இது பாட இந்த பாடம் இல்லை நான் என் புஸ்தகத்தில் வேறு பாடம் நான் நாற்பத்தி ரெண்டு தடவை சேவிச்சிருக்கேன் இது அதனால் அந்த கோவிந்தராஜ் வியாக்கியானத்தை எடுங்க வியாக்கியானத்தை எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும் அவர் சொன்ன பாடம் இருக்கும் அதில் இருக்கும் அதுக்கப்புறம் இது இதை இதை நோட் பண்ணிக்கிறேன் இந்த கதை பாகம் எனக்கு தெரியவே தெரியாது நான் என்ன கே தார்வாட் நாராயணாச்சாரா அது பண்ணுறதுக்கு நான் நமக்கு எனக்கு அந்த சரணாகதி விஷயமா எங்கெங்கே இருக்கோ அது மட்டும்தான் தெரியும் ஆனால் சுவாமி தேசியன் எங்கெங்க ராமாயணத்தை கொண்டு போயிடும் அந்தளவு மட்டும்தான் எனக்கு தெரியும் அவர் பேக்ரவுண்டில் சொல்லி கொடுத்த கதையினால் ஓடுறது இந்தளவு சொல்கிறதுக்கே கூட எதுக்கு அப்படின்னா அந்த அப்புறம் நான் பையன் ஒரு தடவை இப்போ நினச்சி பாருங்கோ நானே ராஜா நானே மந்திரா இப்போ அப்பா பரமிச்சு பன்னெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு தடவை நான் இது பண்ணுறேன் பட்டாபிஷேகம் பண்ணுறேன் ஏன் பெரியவாளோட வாழணும் இதே ஆஃபீஸ்லாம் அப்பயும் தான் இருந்தது அது ரெண்டு விஷயம் நாம் தப்பு பண்ணுறோம்னு எனக்கு தோன்றது ஒன்றும் பெரிவா இல்லாத தனியாக கஷ்டமோ நஷ்டமோ எவ்வளோ எல்லாத்துலேயும் ஒரு நல்லது இருக்கும் ஒரு கெடுதல் இருக்கும் ஆனால் பெரிவா இல்லாத வாழறதுன்றது அவன் முடியாத கூட மூளையில் ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டோம் அதனால் பல லாபம் இருக்குது இல்லாட்டா பெரியவா அவளுக்கு தெரியாதா இது இந்த கூட்டு சேர்ந்து வாழறதுலேயும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்குன்றது தெரிஞ்சவங்க கூட தான் இதில் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குன்னு பார்த்து தான் அவள் ஒன்று வச்சுருக்கா அது ஒன்று குழந்தைகள் நிறைய பெற்றுக்காது இது ரெண்டும் நம்ம சமுதாயத்தை இதை பற்றி யோஜனை அதிகம் இருக்குது இவா படிக்க வைக்கிறது அதுவும் இது மாதிரி படிப்புக்காக அதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லி குறைச்சிக்கிறது ஜனத்தொகையை குறைச்சிக்கிறதும் அது பிற்காலத்தில் என்ன வருமோன்னு இருக்குது இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இது இது மாதிரி பெரியவா கூட வாழாமல் இருக்கிறது அந்த பெரியவாவில் கொண்டு போய் எங்கேயோ சேர்த்துடுறா பாருங்க இது இது ஒரு ஹிந்துவாக இருந்தால் அது பண்ணவே முடியாது அது அதனால் அதை பண்ணவே கூடாது சாஸ்திரத்தில் கொஞ்சம் பரிச்சயம் இருந்ததுன்னா அவள் அப்பா அம்மாவை கொண்டு போய் எங்கேயும் சேர்க்க மாட்டான் கஷ்டமாக இருந்தால் பிக்ஷை எடுத்தாது அப்பா அம்மாவை காப்பாற்றமே தவிர உன் கண்டிப்பாக பெருமாளுக்கு கிட்ட பிரீத்தி வரவே வராது அப்பா அம்மா கிட்ட சரியாக நடந்துக்காதவாளுக்கு பெருமாள் பிரீத்தி வரவே வராது எதுக்கு சொன்னா ஆ ஜட்டாயு ஆயு ஆயுஷ்மான் ஆயுஷ்மான் சொன்னார் அதுக்கப்புறம் யாம் ஓஷதீமிவ ஆயுஷ்மன்னு இது புரோத்சாகத்தை கொடுக்குறாத ஒரு அப்பா அந்த மரண காலத்துலேயும் அவர் என்ன சொல்கிறார் ஆயுஷ்மான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஏன்னா அவர் அப்பான்னு சொல்கிறார் என்னை அப்பாவா நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிற இவரும் அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணுறார் யார் சொந்த அப்பாவுக்கு கிடைக்கல அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணுறேன் அந்த க்ஷணத்துலையும் அப்பாவாக இருக்கே தான் ஆயுஷ்மான்னு கூப்பிட தோணித்து இப்போ நீ உற்சாகத்தை விடப்படாது கண்டிப்பாக இருப்போம் அது மாதிரிலாம் அங்கே ஜோதிஷத்துலாம் சொல்கிறார் அவர் இந்த முகூர்த்தத்தில் எடுத்துகிட்டு போயிருக்கான் விந்தோ நாம முகூர்த்தோயம் இந்த முகூர்த்தத்தில் எடுத்து போயிருக்கான் எடுத்துகிட்டு போனால் அந்த வஸ்து அந்த உடையவங்கிட்ட வந்து சேரும் அவன் அழிவான் எப்படியானா தூண்டில் ஏதோ ஒரு வஸ்துவை வச்சு மீனுக்கு போடுறான் தூண்டில் ரெண்டும் வருது இவன் போட்ட வச்ச வஸ்துவும் வருது மீனும் வந்துடுறது அதனால் அது உதாரணம்லாம் கொடுத்து விந்தோ நாம தான் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கவனுக்கு இந்த முகூர்த்தம் பா நாள் பார்க்காத வந்து எடுத்துன்னு போயிருக்கான் சீதையை சீ அது பார்த்தா விந்தம் இந்த அந்த முகூர்த்தம்னா என்ன நமக்கு தெரியாது எதுக்கு சொல்கிறேன்னா ராமாயணத்தை தெரியாது தான் இருக்குது சரணாகதி விஷயம் தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது இதில் ஏதோ சொல்கிறேன்னா அப்பா சொல்லி கேட்டு கேட்டு கேட்டு விஷயம் நமக்கு ரெண்டு பர்சன்ட் தெரியுமா தெரியாதா இருக்குது அது அது ஜோதிஷ சாஸ்திரம் இப்போ புதக்கே ரோஹிணி மிவா இது மாதிரி எத்தனை இருக்குது அதில் விஷயங்கள் எவ்வளவு இருக்குது அதனால் அவர் எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா இவன் விந்தோன்ற முகூர்த்தத்தில் அந்த புரோத்சாகம் சொல்கிறேன் அப்படி ஆத்துல ஆற்றுல ஒருத்தர் இருந்தால் அவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவா அது நமக்கு அவ்வளோ உவா இருக்கும் அது பழைய காலத்து இல்லாட்டாவது யாராவது ஃப்ரெண்டாவது இருந்தா இருக்கிறவாள்லாம் பயத்தை கலப்புறவாளா இருக்கா அது மாதிரி இருக்கான்னா கூடவே கூடாது மனுஷ கட்டுப்பாடு வேணும் மனுஷனுக்கு நாம் தனியாக சாப்பிட்டு தூங்குற மிருகம் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்கிறதுனால இவர் அதிபர் இருந்தார் ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஸ்ரீராம நான் வந்து நீர் தப்பாக எடுத்துக்கப்படாது அபஜாரம் நினச்சிக்காதையும் நீர் எனக்கு பாடம் சொல்லித்தர ஆனால் எனக்கு உங்கள் குருன்ற எண்ணமே வரல பிள்ளைங்கிற எண்ணம் தான் வருது அப்படின்னு நீ ஸ்ரீராம் மாதிரி போல நான் சொன்னேன் அத்திம்பே நான் அவரை கிண்டல் பண்ணுவேன் முதல்ல வாட்ஸ்அப்பில் என்னென்ன சேவிங்ஸ் இருக்குது அதெல்லாம் அனுப்பும் நீ ஸ்ரீராம் மாதிரி தான் பிள்ளைன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லாதையும் அதான் லக்ஷ்மி கூட தான் இருக்கா ஒன்றும் அனுப்பவே இல்லை இவராது அஞ்சு வருஷம் முன்னாடி சொன்னேன் மாமி இருபத்தஞ்சி வருஷமாக சொல்லியிருக்கா பிள்ளை அப்படின்னு அவரை சொன்னேன் அத்தியும் பேர் சொன்னேன் இது மாதிரி பிள்ளை மாதிரி தான் நினைக்க தோன்றது எனக்கு ஒரு குருன்ற மாதிரியே நினைக்க தோணல தப்பாக எடுத்துக்காதையும் அபிஜாரன்னு முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க திம்பேர் உங்கள் சொத்து விவரம் சிரிச்சேற தவிர அதுக்கப்புறம் பதிலே பதிலே சொல்ல திம்பேர் எதுக்கு சொல்கிறேன்னா மனுஷா வேணும் அப்படின்னு பணம் ஒரு வாரம் நான் சொருபத்தோடு இல்லை அதனால் எனக்கு காலசேபம் அட்டன் பண்ண முடியல எனக்கு நரக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு பாவம் ஏன் அத்திம்பேர் ஒழுங்கா நீர் ஏற்கனவே நிறைய கேட்டிருக்கேன் எதுக்கு அத்திம்பேர் நீங்கள் சமப்பட்டுக்கிறோங்க சொருமை இல்லாதால எனக்கு கேட்கறதுக்கும் பிடிக்கல பாவமாக இருக்குது அப்படின்னு பாவம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அப்பாங்கிற எண்ணம் இருக்கிறதுக்காக அந்த திசையில் யார் ஆயுஷ்மன்னு சொல்லுவா சொல்லுங்க அது மாத்திரம் இல்லை அந்த புரோத்சாகம் அந்த ஜடாயு கொடுத்த புரோத்சாகம் தான் இவாளை அவன் இந்த விந்தம்ன்ற முகூர்த்தத்தில் எடுத்துன்னு போயிட்டு இருக்கான் அவனுக்கு அழிவு வரும் உன் வஸ்து உங்ககிட்ட வந்து சேரும் இவ்வளவும் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறேன்னா இப்போ பெருமாள் இது மாதிரியாக ஒன்று ராவணங்கிட்ட நான் சண்டை போட்ட போது எப்படி சண்டை போட்டேன்னா அங்கே சொல்லும்போது அவர் இவங்கிட்ட அப்பான்னு சொல்லிக்கிறார் அவரது நசக்கியஸ்துவம் பலாத்து ஹர்த்தும் வைதேகிம் மம பஷ்யதா ஹேதுபிஹி நியாய சயுக்தை துருவாம் வேதஸ்ருதிமிவா நான் உன்னை வைதேகியை கூட்டின் போக நான் விடமாட்டேன் பஷ்யதா அப்படின்னு அர்த்தம் அந்த குழந்தைகிட்ட போய் சொன்னேன் இதெல்லாம் கணத்தில் போடக்கூடாதுன்னு அது முதல்ல கொண்டு போய் போடணும் அதுக்கு சொல்லவே கூடாது கணத்தை பற்றியே பேச்சு எடுக்கக்கூடாது பொம்மை வாங்கி கொடுத்தா இது நான் இவன் என்ன பண்ணுவானா அந்த பணம் கொடுத்து வாங்கிட்டோமே இது கணத்தில் போட்டு போகிறதே அப்படின்ட்டு நாம என்னத்துக்கு அதை ப்ராம்ப்ட் பண்ணோம் இதெல்லாம் கொண்டு போய் கணத்தில் போடக்கூடாதுமா அப்படின்னா அது நான் போடணுன்ற எண்ணத்தை நாம ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதை மாதிரியாக அவர் என்ன சொல்ல நான் பார்த்துட்டு இருக்கும்போது நீ வைதேகியை தூக்கின்னு போக முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்போது உயிர் இருக்கிற வரை அவள் போ நான் போக விட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீ கொலை பண்ணுன்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது அப்படின்னா நீ கொலை பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம் இதை இது நான் விட்டு கொடுக்க முடியாது என்னால் நசக்கியஸ்துவம் பலாத்து ஹர்த்தம் வைதேகிம் மம பஷ்யதா பி அது உதாரண சாகிற ஹேத்துபிகி நியாய சயுக்தை துருவாம் வேத ஸ்ருதிமிவா ஆஷமாக இருக்கு தீர்க்கமாக இருக்குது ஸ்ருதிமிவா ஸ்ருதிமிவா அதனால ஹேத்துபிகி நியாய சயுக்தை பெரியவாளுக்கு லட்சணம் என்னன்னா எந்த இடத்துக்கு போ எங்கள் அப்பா நீ பண்டிதனாக இருந்தால் நீ ஆத்தோடு வச்சுக்கோ காலசேபத்தோடு வச்சுக்கோ அங்கே போய் உக்காந்துட்டு இது திருத்தியை இல்லை இது சதுர்த்தி வரணும் அப்படின்னு உபாத்தியாயம் பண்ணுறவங்கிட்ட பேச்சு வச்சுக்காத அப்படின்னு எங்கள் அப்பா அங்கே போனால் அதை பேசக்கூடாது இல்லை நீ பண்ணு நீ பண்ண மாட்டேன் நீ ஷாலில் போட்டுப்பே உனக்கு பிரசிடென்ட் அவார்டு வேணும் <laughs> அங்கே போய் நான் அவன் இது திருத்தியை எப்படி இருக்கக்கூடாது மந்திரத்தில் தோட இருந்தால் கூட தனியாக கூப்பிட்டு சொரம் சொல்லலாம் அது திருத்தியாக இருந்தால் பஞ்சமியாக இருந்தால் நான் பெருமாளுக்கு தெரியும் அப்படின்னு நீ அங்கே போய் பண்ணக்கூடாது இல்லைன்னா வித்து சம்பாவனை வாங்கி அந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படின்னுவேன் எது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே போய் சொல்லக்கூடாதுன்னு அப்போது சாத்விகாலாக இருக்கா அப்படி இருந்தால் கூட ஒருத்த இடத்துல தோஷம் இருந்தால் கூட தனியாக கூப்பிட்டு சொல்லணும் இப்போ குழந்தையே ஒருத்த யாராவது வந்து சதசில விஷயம் சொல்கிறான்னா அவகிட்ட எதாக இருந்தால் அப்புறம் தனிமையில் கூட்டி சொல்லலாம் இப்போ நம்ம அங்கேயே தப்புன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க அடுத்த தடவை வரவே மாட்டாவா டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது ஒருத்தருக்கு அதனால் சாத்துக்குனா சாத்விகனாக இருக்கான் பண்டிதனாக இருக்கான்னா மற்றவாளை பற்றி தப்பு சொல்ல மாட்டாவான் மற்ற பண்டிதாவை பற்றி அவன் குறை சொல்லலைன்னா அப்போ அவன் சாத்திகனான பண்டிதன் அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இவன் பண்டிதன் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் அது அப்படின்னு சொன்னால் அப்போது அப்படி இருக்கக்கூடிய ஒரு பண்டிதன் கூட எப்போ பெருமை இருக்க மாட்டான் தெரியுமா வேதத்தை இவன் வேதத்துக்கு ரொம்ப ராக் இன்டர்பிரேஷன் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் வேதத்தை கெடுக்கிறது என்ற போது வெறும் இருக்க மாட்டான் கண்டன புஸ்தகம் எழுதுவான் இதனால் பெரிய சமுதாயத்துக்கு ஒன்றும் நஷ்டம் வரப்போகிறதில்ல அவன் இப்படி சொல்கிறது இல்லைன்னா விட்டுடுவான் இதனால் பின்னாடி பாதகம் ஏதோ ஒன்று வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் அவன் கூட மாட்டான் ஹேதுபிகி நியாய சயுக்தை துருவாம் வேத ஸ்ருதியும் வேதத்துக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வரும்னா பாருங்க இப்போ சததூஷணெலாம் எதுக்கு சாய்கிறார் சுவாமி பேச்சொன்னுக்கு சததூஷணியை பேசிய தேசிகனார் அப்படின்னு சொல்கிறான் எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா தத்துவத்தில் மாறாட்டம் வந்தால் ஹிதத்தில் மாறாட்டம் புருஷார்த்தத்தில் மாறாட்டம் இது நாலு பேருக்கு இப்போ ஒருத்தர் ஹட் பண்ணுறதுல நோக்கம் இல்லை இதனால் நாலு பேருக்கு மோட்சம் போயிடுன்ற பயம் அதுக்காக அதை சாய்க்கிறாள் தவிர அப்போ என்ன பண்ணுறா இது கூடாது நீ தனியாக ஏன் இஷ்டம் நீ என்ன வேணால் சொல்லிக்கோ இது வேதத்தோட அர்த்தம் இது அப்படின்னு சொல்லப்படாது வேதம் சொல்லாத வேதத்துன்னு சொல்லப்படாது அப்படி ஒரு சாத்விகனான பண்டிதன் வேதத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்லும்பொழுது எப்பயுமே தப்பு கண்டுபிடிக்காத தப்பு கண்டுபிடிச்சாலும் வெறுமை இருக்கிறவன் எப்படி வெறுமை இருக்க மாட்டானோ நீ சொல்கிறது தப்பு இது மாதிரி சொல்லாதையும் வேத விஷயத்தை இப்படி சொல்லாதையும் அவன் எப்படி கண்டிப்பானோ அப்படி நான் ஒன்றை கண்டிப்பேன் ஆகினால அப்படி சொன்னவர் ஆகினால அப்படி சொன்னவர் என்ன சொல்கிறேன்னா இப்போது நான் அதால் அப்படி சண்டை போட்டு அவனிடத்துல பண்ணிருக்கேன் ஆனால் என்னாலே முடியல அது வேற சொல்ல என்னால் முடியல க என்னை இது பண்ணும்போதே அவன் எடுத்துன்னு போயிட்டா குத்து உயரும் கோல உயரமாக பார்த்தேன் ஆக்சுவலாக என்ன நான் போயிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல அதை தூக்கிறதுன்ற எண்ணத்தில் இருந்து கண்ணால் பார்த்துட்டோமே அவனை எடுத்துன்னு போக விடுறதுன்றதுக்காக அதனாலே நான் வந்து இது மாதிரி ஆயிடுத்து அவன் தான் தூக்கிட்டு போயிருக்கான் அதனால் நீங்கள் புரோசாகத்தை விட்டுறக்கூடாது இவ்வளோ விஷயத்தை சொல்லிவிட்டு அவர் பரமதிக்கிறார் அவருக்கு த தகப்பனாருக்கு பண்ண வேண்டிய அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சார் பெருமாள் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரிஷிமுக பருவத்துக்கு நோக்கி ஏற்கனவே சொல்லியிருக்கார் மேலே நீங்கள் ரிஷிமுக பர்வத்தை நோக்கி போகணும் அப்படின்னு பம்பா தீரத்துக்கு வந்து சேர்றா பம்பா நாளை ஆயிடுச்சா இப்போ தான் பார்க்குறேன் சார் நாளைக்கு பார்க்கலாம் கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீரசிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் கடகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீவன் கடகோப ஸ்ரீ ரங்கநாதேதீந்திர மகாதேசிகாய நம